பகவத்கீதை பகவத்கீதை பதினெட்டாவது நாள் வகுப்பு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகே நேரம் கிடைக்கிறது இல்லை நமக்கு பூச்சி அதிகமாக எப்பயோ பயிற்சி பண்ணி பாருங்க இப்போ நம்ம கடைசி ரெண்டு மூணு ஸ்லோகம் மட்டும் பயிற்சி பண்ணிப்போம் முதல்ல இது பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படியே பொறுமையாக படித்தா வந்துடும் அந்த டியூன் மட்டும் மனசில் வச்சுக்கிட்டா கடைசியாக ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் companheiro அப்படிப்பட்டவர்கள் மூடர்கள் நரர்களில் அறம் அகமாக கீழானவர்கள் மாயையா அபகிருத்த ஞானாக மாயையினால் ஞானம் நீக்கப்பட்டவர்கள் ஆசுரம் பாவம் ஆசிரித்தாக அசுர பாவத்தில் அடைக்கலமாகி இருப்பவர்கள் மூழ்கி கிடப்பவர்கள் இவர்கள் ந பிரபத்தியந்தே இவர்கள் என்னை அடைக்கலமாக அடைக்கலமாக இருப்பதில்லை மாம் என் चतुर्विध पदवी चतुर्पति चतुर्विध भजन्ते माम् चतुर्विधा भजन्ते माम् चतुर्विधा भजन्ते जना सुकृ பண்ணா கொஞ்சம் அந்த இசெல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துருக்கீங்களா நல்லா பரவாயில்லை ஜன சுக்ருதி ஆர்த்தோ இந்த தான் ஜனகா அந்த ரெண்டு சேர்ந்து போயிடும் நான்கு விதமான மனிதர்கள் அவர்கள் யாருன்னா சுக்கிருத்தினக சரியாக பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னா நல்லறிவு உடையவர்கள் நல்வாழ்க்கை வாழ்பவர்கள் சரியாக சிந்திக்க தெரிந்தவர்கள் சுக்கிருத்தினக அல்லது ரைட் ப்ராடக்ட் அதில் டைரக்ட் மீனிங்னு பார்த்தா ரைட் ப்ராடக்ட் மீதியெல்லாம் டெரைவ்டு மீனிங் அப்படின்னா அது இருக்கும் பொருள் அதிலிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பொருள் சுக்குறுத்தினாங்க அப்படிப்பட்ட சரியான மனிதர்கள் இருக்கிறார்கள் யார் இந்த நாலு பேர் அப்படின்னா ஆர்த்தக அப்புறம் அர்த்தார்த்தி ஆர்த்தகன்னா வெளியில் இருப்பவன் வழி வேதனையில் இருப்பவன் அர்த்தார்த்தி பொருளை தேடுபவன் சௌகரியங்களை தேடுபவன் ஜிக்னாசு என்னை அறிந்து கொள்ளும் வேட்கையுடன் விருப்பத்துடன் தேடிக்கொண்டு இருப்பவன் ஞானி அப்படி தேடி பலனை அடைந்து ஞானி ஞானத்தை அடைந்தான் ச இப்படி நான்கு விதங்களாக மக்கள் இருக்கிறார்கள் நான்கு விதங்களில் என்னை பஜந்தே வழிபடுகிறார்கள் புகழ்கிறார்கள் துதிக்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அடைக்கலம் ஏற்கிறார்கள் என்னிடம் நான்கு பேர் நான்கு விதங்களில் அடைக்கலம் ஏற்கிறார்கள் ஹே பரத ரிஷப அர்ஜுன அடுத்தது தேஷாம் தேஷாம் ஞானி ஞானி நித்யயுக்தः नित्ययुक्तः तेषां तेषां ज्ञानी ज्ञानी नित्ययुक्तः नित्ययुक्तः तेषां ज्ञानी तेषां ज्ञानी नित्ययुक्तः युक्तः नित्ययुक्तः एक एक भक्तिर्भक्तिर्विशिष्यते विशिष्यते एकभक्तिर् एकभक्तिर्विशिष्यते विशिष्यते एकभक्तिर् एकभक्तिर्विशिष्यते विशिष्यते प्रियो हि प्रियो हि प्रियो हि प्रियो हि ज्ञानिनः ज्ञानिनः ज्ञानिनः ज्ञानिनः अत्यर्थम् अत्यर्थं प्रियोहि प्रियो हि ज्ञानिनः ज्ञानिनः अत्यर्थम् अत्यर्थं प्रियो हि त्रियो हि ज्ञानिनोत्यर्थं ज्ञानिनोत्यर्थं ज्ञानिनोत्यर्थं नि नो दत्तं सह च मम मम प्रियः प्रियः स च च मम मम प्रियः प्रियः स च मम प्रियः मम प्रियः तेषां ज्ञानी तेषां ज्ञानी नित्ययुक्तः ஏகபக்திர் एकभक्तिर् विशिष्यते विशिष्यते प्रियो हि प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् ज्ञानिनोत्यर्थम् अहं स च अहं स च मम प्रियः मम प्रियः இப்படி இப்போ இந்த நான்கு பேரை பற்றி கொஞ்சம் விளக்குறார் தேஷாம் அவர்களே தேஷாம் அவர்களே ஞானி இந்த ஞானியானவர் நேரே சொன்னதில் நான் விதமான சொன்ன சொன்னேன் அதில் ஞானி அந்த கடைசியாக சொல்லப்பட்டதாக நித்திய யுக்தா யுக்தன் அப்படின்னா அந்த வார்த்தை எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி வருதா யுக்தம் யுக்த யுஜுங்கிற வேறு சொல்லி யுக்தி ஆ யுக்தியில் இது தான் யுஜுன்னு வேறு சொல்லியது இது வந்து நம்ம நம்மளுடைய ரெண்டாவது நிலையில எங்கேயும் பார்த்துருப்போம் கர்ம யோகம் அப்படின்னு வாக்கியம் பார்த்துருந்தா வார்த்தையை பார்த்துருந்தா அங்கே இருக்கும் அப்புறம் யோகம்னு இருக்கிற வார்த்தையெல்லாம் இதுலேருந்து தான் வருது அப்புறம் யோகிங்கிறது இதுலேருந்து வருது யோஜனா அப்படிங்கிறது இதுலேருந்து தான் வருது இப்போ கூட எதுக்காக பார்த்தோம் யோஜனா என்னவோ கருத்து ரூபத்தில் இருந்தால் யோகம் செயல் வடிவத்தில் இருந்தால் யோகம் அப்படின்னா இணைக்கும் சாதனம் யுஜுன இணைக்கும் சாதனம் அப்படின்னு பார்த்தோம் யுஜுன இணைத்தல் யோகன்னா இணைக்கும் சாதனம் யோகம் அப்போ யுக்தகா அப்படின்னா அப்படி யோகத்தை செய்தவன் அப்படின்னு அப்படின்னா இணைந்தவன் யுக்தன் அப்படின்னா இணைந்தவன் பொருந்தியவன் பொருத்தப்பட்டது பொருத்தமானது அப்படின்னா யுக்தம் இது உனக்கே யுக்தமானு பாரு அப்படின்னா இது உனக்கே பொருத்தமானு பாரு அப்படி யுக்தம் பொருத்தம் பொருந்தி இருத்தல் யுக்தம் கண்ட இந்த இடத்துல பொருந்தி இருப்பவன் அப்படி எப்படி யாருடன் பொருந்தி இருப்பவன் இந்த மாம் மேலே சொன்னாரு என்னுடன் பொருந்தி இருப்பவன் எப்பொழுது பொருந்தி இருப்பவன் நித்திய யுக்தா எப்பொழுதும் எங்க கோயில்லையா எங்க பார்த்தாலும் எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்தில் காலத்தினால் தேசத்தினால் விஷயத்தினால் என்னுடனேயே பொருந்தி இருப்பவன் பொருத்தி பொருந்தி இருப்போம்னா என்ன பொருந்தி இருப்போம்னா இவர் போய் கடவுளோட ஐக்கியம் ஆயிட்டார் ஐக்கியம் ஆயிட்டார்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இவர் அப்படியே கரைஞ்சி டிசால்வ் ஆகி உப்பு தண்ணியில் கரைகிற மாதிரி கரைஞ்சி போயிட்டார் அதாவது இந்த இடத்துல என்னன்னா மனம் இறைவனில் கரைந்து போகிறது இந்த உடம்பு எல்லா நடவடிக்கைகள்லாம் பார்க்கறது தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இறந்த பிறகு உடம்பு இல்லாதப்ப அவர் முழுக்க கரைஞ்சி போயிடுறாரு அப்படின்னா அவர் என்ன என்ன சூக்ம சரீரத்தை தான் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த சூக்ம சரீரம் முன்னாடியெல்லாம் வந்து இந்த தேகத்தை விட்டால் அடுத்தடுத்த தேகத்தை இருந்துகிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ இந்த ஞானத்தை அடைந்த பிறகு இந்த சூக்ம சரீரம் என்ன பண்ணுதுன்னா இந்த தேகத்தை விட்ட பிறகு இறந்த பிறகு அது டிசிபிட் ஆகிடுது டிசால்வ் ஆகிடுது அது இறைவனுடன் கலந்து விட்டீங்க அதுக்கப்புறம் தனி ரூபம் கிடையாது அதுக்கப்புறம் தனியாக பயணம் கிடையாது எப்படி ஆற்று தண்ணீர் கடலில் கலக்குதோ அப்படி இந்த உதாரணத்துலாம் அது வரைக்கும் தான் எடுத்துக்கணும் சில நேரம் உதாரணத்தை நீட்னா எடுக்கலாம் ஆற்று தண்ணீர் கடலில் கலக்கிற மாதிரி அவர் கலக்கிறாரு அப்புறம் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சந்தேகம் கேட்டாங்க சந்தேகம் என்னமோ உண்மைதான் ஆனால் எக்ஸ்டென்ட் பண்ணதுனால வர பிரச்சனை அப்படின்னா அந்த தண்ணி திரும்ப ஆவியாகி திரும்ப ஆறாவது என்ன பண்ணுறது பாடத்தை சரியாக படிக்கிறது படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் சயின்ஸோட அப்பப்போ டச் பண்ணிடுறாங்க தண்ணி திரும்ப ஆகி போயிட்டு வருது நான் திரும்ப பிறப்போம் தானே கடவுளாக ஆன பிறகு அந்த தண்ணீர் தனியாக இல்லைல்ல இண்டிவிஜுவல் கிடையாது அப்புறம் நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் நான் தான் அப்போ நான் எல்லாமே தானே இருக்கேன் எல்லாமே தான் இருக்கிறேன் இப்பயே எல்லாமா தான் இருக்கேன் அப்புறம் எல்லாத்துலேயும் இப்பயும் நீ இருக்கிற புரிஞ்சுக்க தான் வேண்டியது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதாவது individuality is the issue individual தனி தனித்தன்மை தான் வந்து பிரச்சனைக்கான காரணம் எது பிரச்சனை சம்சார காரணம் சம்சாரம் தான் தெரியும் எது எது இந்த உலகத்தில் கம்ப்ளைண்ட்டுன்னு இருந்தாலும் சின்ன கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட் நமக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிற இஷ்யூஸ் இதெல்லாம் சம்சாரம் ஸோ இது வந்து இந்த தனித்தன்மை அல்லது இண்டிவிஜுவாலிட்டி அதுதான் இஷ்யூ இண்டிவிஜுவல் இஷ்யூ கிடையாது நான் தனி ஆளாக ஒரு உடலுடன் இருப்பது மேட்டர் கிடையாது ஆனா இந்த தனியால் நிஜம் உலகம் வேறு நான் வேறுன்னு நினைச்ச பாரு அதுதான் அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த தனித்தன்மை பற்றிய கருத்து நம்பிக்கை கண்ணோட்டம் ஸோ அதில் தான் மிஸ்டேக் நடக்குது இப்போ இந்த சிருஷ்டியை பண்ணிட்டு எனக்குன்னு ஒரு இந்த சிருஷ்டியாக இருப்பது கடவுள் அந்த கடவுள் தனக்குன்னு தான் தேகங்களை வைத்துக் கொண்டு நடந்துட்டு இருக்காரு தனக்கு தனக்குன்னு ஒரு ஒரு தேகமாக ரூபமாக எடுத்துட்டு இருக்கா இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அதுல ஒரு ஆள் நான் தனி இந்த உலகம் தனின்னு பார்த்தோம் ஸோ அங்கதான் பிரச்சனை அதுதான் எல்லா ஒரு உயிர்களும் குருவி தனி காக்கா தனி நாய் தனி பாம்பு தனி எல்லாம் தனியாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் தனி உலகம் தனின்னு அது நினைக்கிறது இல்லை அது மட்டும் போகுது சாப்பிடுது தூங்குது அடுத்த வேலையை பார்க்குறது மரணம் மரப்ப போகுது அவ்வளோ ஆனால் இந்த மனுஷர் தேகத்தில் இருக்கும்பொழுது என்ன பண்ணுற அந்த ஜீவன் அந்த தனித்தன்மையை கொண்டு வந்துக்கிறான் நான் சம்திங் ஸ்பெஷல் நான் கொஞ்சம் கிரேட்டு அது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் கொஞ்சம் கிரேட்டாக அது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ என்னென்னா இந்த பிரிக்கிற ஒரு தன்மை வந்துடுது அந்த தன்மை தான் வந்து இஷ்யூ எல்லா சம்சார காரணமும் அது அப்போது சாஸ்திர நோக்கம் வந்து மோட்சம் தான் உண்மையை சொல்ல போனா கடவுளை காட்டுறது கூட லட்சியம் கிடையாது சாஸ்திரத்துக்கு ஏன்னா கடவுளுக்கு பார்த்து என்ன பண்ண போற கடவுளை பார்த்து என்ன பண்ண போற உண்மையை சொல்ல போனா கடவுளை பார்த்து ஒன்றும் கிடையாது பலனும் தான் நமக்கு முக்கியம் எல்லாருமே என்ன செஞ்சாலும் பலனுக்காக தான் செய்யாது இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பிரின்சிபிள் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் உண்மையை சொல்ல போனா பலனுக்காக ஒரு அப்பா பையனுக்காக செய்யலாம் தாத்தா பேரனுக்காக செய்யலாம் மனைவி கணவனுக்காக செய்யலாம் கணவன் மனைவிக்காக செய்யலாம் ஒரு மினிஸ்டர் குடிமக்களுக்காக செய்யலாம் குடிமக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கட்டலாம் யார் என்ன செஞ்சாலும் தனக்காக தனக்கு என்ன நன்மை கிடைக்கும் தனக்கு என்ன சௌகரியம் கிடைக்கும் என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்பா குழந்தைகளுக்கு செய்யறது அம்மா குழந்தைகளுக்கு செய்யறதெல்லாம் போய் தனக்காக நீங்க சார் அதனால குழந்தைங்க நல்லா இருக்கணும் சார் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ல முடியும் சரி சரி கொஞ்சம் பொறுமையாக ரொம்ப அவசரப்படாதுன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு வந்தா சொல்ல முடியும் ஏய் எங்க உன் பையனை காணும் சார் அவன் பேச்சு எடுக்காரு என்னாச்சு துரத்தி விட்டேன் எங்க துரத்துனேன் என்ன வந்து திரும்பி பார்க்கறதுன்னு துரத்தி விட்டேன் நான் உனக்கு அப்பா இல்லை நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு துரத்தி விட்டேன் ஏன் என்னாச்சு பிரச்சனையை சொல்றது இவ்வளவு ரெகுலர் பண்ணிட்டான் சார் அவன் இவனை ஏன் பெத்தோன்னு ஆயிடுச்சு இனிமேல் நான் அவனை கொலை பண்ண முடியாது சரி போய் தொலைய கண்டுபிடாத வராத அப்படின்னா இல்லை எனக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி தேவைப்படுகிறது அந்த நீ பிறந்த அப்புறம் அந்த குழந்தைகிட்ட கேட்டான் நானே கேட்டேன்னு வச்சுக்கோ சுப்பிரமணியிட்ட நான் ஏன் நானே கேட்டேன் ஏய் உனக்கு தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம்ல அப்புறம் நீ பெற்றுக்கிட்டேன் இது இப்படி ஆவான்னா எனக்கு தெரியும் நல்லா இருப்பேன் கரெக்டாக இது ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் சரி ஊரில் உலகத்துல பார்த்துருக்கியா இல்லையா எத்தனையோ குழந்தை பிறந்து அப்பா அம்மாவை தொல்லை பண்ணி அப்பா அம்மாவே வீட்டு விட்டு துரத்துனதை நீ பார்த்துருக்கியா இல்லையா எத்தனையோ இடத்துல சண்டை வந்திருக்கதை நீ பார்த்துருக்கியா இல்லையா ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனது கோர்ட்டுக்கு போனது நீ பார்த்துருக்கியா இல்லையா கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா நியூஸ் பேப்பரில் டிவியில் கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா கேள்விப்பட்டிருக்கு அப்புறம் அது தெரிஞ்சு ஏன் பெற்றுக்கிட்ட குழந்தை பெற்றுக்கிட்ட நான் நீங்க அதை சொல்றீங்க நான் இன்னொன்று சொல்றேன் எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா வந்து கடைசி காலத்துல நல்லா பார்த்துக்கிறவங்களே இருக்காங்களே நான் அதை பார்த்துருக்கேன் நீங்க பார்த்தது இல்லையா சார் நீங்க நான் பார்த்துருக்கேன் சார் எத்தனையோ குழந்தைங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருக்காங்க கடைசி காலத்துல அம்மா அப்பா முடியாதப்போ நல்லா பார்த்துருக்காங்க நான் அதை பார்த்துருக்கேன் அந்த நம்பிக்கையில நான் எது தோணிச்சேன் புரியுதா இப்போ பலன் பலன் உனக்கு ஒரு டார்கெட் இருக்கு வளர்ந்த பிறகு வளர்ந்த உடனே ஒரு டார்கெட் இருக்கு பிறந்த உடனேவும் சில நன்மை கிடைக்குது என்ன அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் நண்பர்கள்ட்ட உறவினர்கள்ட்ட என்னுடைய குழந்தைன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் அப்புறம் அந்த குழந்தை எனக்கு பிறந்தவன் நினைக்கும்போது போய் நானே ஒரு லூசு எனக்கு பிறந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு பிறந்த குழந்தை எழுதுறான்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் என் குழந்தை எழுதுறாய் ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் பெனிஃபிட் இதெல்லாம் எப்படியே டைம் ஓடுது இல்லைன்னா போர் அடிக்குது இல்லை வாழ்க்கைங்க ஏதாவது நல்லது நடக்கணும் நல்லது தொல்லை நடக்கணும் அப்போதான் வாழ்க்கை போர் அடிக்காமல் போகும் இதில் இவன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு அது சந்தோஷமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் பழகு அப்போ அப்போ சாஸ்திர நோக்கம் வந்து பலனை கொடுத்தல் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரம் பேசுது அதனால சாஸ்திரத்துக்கு நல்லா தெரியும் இந்த பசங்கள்லாம் வந்து உண்மையிலேயே கடவுள் மேலெல்லாம் ஒன்றும் ஆசையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏமாத்த பசங்க அவனுக்கு தேவை பலன் தான் அந்த பலனை கொடுக்கணும்னா கடவுள் ஞானம் தேவைப்படுகிறது கடவுள் ஞானம் இல்லாமல் இந்த பலனை கொடுக்க முடியாது அதனால கடவுளை பற்றி பேசுகிறார் அப்போ அந்த உண்மை வந்து ஒரு கடவுள் தான் எல்லாமா இருக்கிறாரு இந்த லூசா இருக்கிறதும் அந்த கடவுள் தான் அப்போ ஒரு கடவுள் தான் எல்லாமா இருக்கிறாருங்கிறப்ப தனிக்கு வேலை இல்லை தனித்தன்மைக்கு வேலை இல்லை ஆனால் இவன் என்ன பண்ணிடலாம் தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணிட்டு அதை விடாப்பிடியா பிடிச்சுக்கிறான் சரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தனிங்கிற உருவம் இருக்கு இதில் ஒரு பேசிக் கொஷின் எல்லாமே இருக்கிறது ஒரு கடவுள் தான் ரெண்டாவதுன்னு ஒன்றும் கிடையாது டிவிஷன்ஸே கிடையாது எந்த ஏன்னா நான் வேற இந்த பேனா வேறன்னு சொல்லும் பொழுது எனக்கும் பேனாவுக்கும் இடையில கேப் இருக்கு சார் அதனாலதான் தான் வேறன்னு சொல்றேன் இப்போ பாருங்க இந்த பேனா வந்து இங்கே போயிடுச்சு இப்போ இது தனி நான் தனியாக போயிட்டேன் அப்போ இந்த கையுக்கும் எனக்கும் கேப் இல்லை அப்போ இதை நான் வச்சுக்க முடியுது இந்த பேனாவுக்கு எனக்கும் கேப் இருக்கு இப்போ நீங்கள் சொல்றபடி நானாக இருக்கிறது கடவுள் பேனாவாக இருக்கிறது கடவுள் சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது ரெண்டு பேருக்கு இடையில கேப் இருக்கு இப்போ கேப் இருக்கு அந்த கேப்பாக இருப்பதும் கடவுள் அது ஆகாசமாக இருப்பதும் கடவுள் தான் அப்புறம் அப்புறம் காலமாக இருப்பதும் கடவுள் எல்லாமாக இருப்பதும் கடவுள் சரி நான் இன்னொரு சந்தேகம் என்ன பண்ணுறேன்னா இங்கே தான் எனக்கு ஒழிக்குது நீங்கள் பேனா தான் எனக்கு ஒழிக்கல கரெக்ட் சரி இருந்து நீ என்ன சொல்ல வர அப்படின்னா நான் இதோட முடிஞ்சு போயிட்டேன் கரெக்ட் எல்லாம் ஒன்று நீங்க அப்படின்னா நீங்க எங்க கிளினாலும் எனக்கு ஒழிக்கணும் இந்த பேனா கிளினா ஒழிக்கணும் இந்த மேஜை கிளினா ஒழிக்கணும் அப்ப இந்த தர மேல பஸ் போச்சுன்னா எனக்கு என் மேல பஸ் ஏற மாதிரி இருக்கணும் ஸோ இது என்ன சார் இது இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு அப்படின்னா எல்லாம் ஒண்ணுனாக்க எங்க பார்த்தாலும் நடக்கிற யாராவது ஒருத்தர் மண் வெட்டி எடுத்து தரை வெட்டினா எனக்கு ஒழிக்கணும் அப்படிலாம் இல்லை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இதோட முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னா சரி நீ பாரு இப்போ ஒரு டிவி பார்க்குற அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் பார்க்குற அல்லது ஒரு சினிமா பார்க்குற அந்த சினிமாவில் வந்து இந்த பாம்புக்கும் கீழ்பிள்ளைக்கும் சண்டை நடக்குது ஸோ சண்டை நடக்குது இப்போ ஒன்று ஒன்று கடிச்சு குதறிக்குது அப்போது கீரிப்பிள்ளை கடிக்கும் பொழுதெல்லாம் இந்த பாம்புக்கு வலிக்கிறது கரெக்ட் பாம்பு கடிக்கும் பொழுதெல்லாம் கீழ்பிள்ளைக்கு வலிக்கிறது ஆனா அங்க உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற காக்காய்க்கு வலிக்கிறது இல்லை ஆனாலும் கூட இப்ப பாக்குறது சீன்ல காக்கா வேறு கீரிப்பிள்ளை வேறு பாம்பு வேறு கரெக்டா ஆனா சீன்ல தான் வேறு வேறு ஸ்கிரீன் என்னமோ ஒண்ணுதான் கரெக்ட் ஒரு ஸ்கிரீன் தான் வேற வேறையா தோன்றும் அல்லது ஒரு ஃப்ளாஷ் தான் வேறு வேறாக தோன்றுறது அது எதுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி சீனில் வேறு வேறாக தோன்றினால் கூட அந்த உண்மையில் பாம்பு வேறு கீர்ப்பிள்ளை வேறு காக்கா வேறாக அங்கே இல்லை ஒரு ஸ்க்ரீன் தான் ஒரே வித்தியாசம் என்ன ஸ்க்ரீனில் டூ டி இங்கே த்ரீ டி ஆனால் அந்த சீன் என்னமோ இருக்கும் கீரிப்பிள்ளையுடைய ஒரு ஒரு அட்டாக்குக்கும் தாக்குதலுக்கும் இந்த பாம்பு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு கரெக்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது வேற வழி கிடையாது ஏன்னா நியத்திகள் அப்படி வேலை செய்யணும் அப்புறம் பாம்பினுடைய ஒரு ஒரு அட்டாக்குக்கும் கீரிப்பிள்ளை ரெஸ்பாண்ட் பண்ணுது அதுதான் இங்க எல்லா ஜீவர்களும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஏன்னா இந்த டெக்னாலஜி அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது வந்து இங்க இருக்கிறதெல்லாம் தனித்தனி அப்படின்னு அது அறிவிக்கவில்லை அதற்கு உண்மை அது கிடையாது இதெல்லாம் தனித்தனியில் அர்த்தம் கிடையாது தனித்தனி போல் தோன்றுவதாலேயே அவைகள் தனித்தனி கிடையாது எப்படி ஒரு கடல் பரப்பில் கடலில் போய் பார்த்தா அலைகள்லாம் தனித்தனியாக தோன்றுகிறது இதுக்கு பேர் வைக்கிறா சின்ன அலை இதுக்கு பேர் வைக்கிறா பெரிய அலை அப்படின்னு பேர் வச்சதுனாலே அந்த அலையில தனித்தனி கிடையாது ஒன்று ஏற்கும் வேஷங்கள் பேர் இங்க பார்த்தா நம்ம நம்மால் புயலுக்கு பேர் வைக்கிறார் ஒரு ஒரு தடவை வர்ற புயலுக்கு ஒரு ஒரு பேர் வைக்கிறோம் அப்போ என்னன்னா ஒரு ஒரு புயல் வேறு வேற என்ன இந்த காற்று எடுக்கின்ற வேஷம் அந்த வேஷம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு அப்புறம் அந்த வேஷம் காணப்போகுது அந்த வேஷம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பெயர் அப்படிதான் இந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் அந்த வேஷம் ஏற்கப்படும் பொழுது அந்த இண்டிவிஜுவல் தனிநபருக்கு ஒரு பெயர் அந்த வேஷம் கலையும் பொழுது அந்த பெயர் போயாச்சு இடையில இருக்கிறதுக்குள்ள நீ போட்டோ எடுத்து வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி ஊற்றாம பிடிச்சி வச்சுக்கிறேன் இருந்தாலும் ஆள் இல்லை போயாச்சு கரைஞ்சாச்சு அப்படி இது வந்து என்னன்னா ஒரு உண்மை அது எல்லாமாக இருக்கிறது ஆனால் அது புரியாமல் இந்த வேஷத்திற்காக தோற்றத்திற்காக வந்த விதவிதமான காட்சிகளில் நானும் ஒன்று என்பதை மறந்து இவன் என்ன பண்ணிடுறான்னா நான் தனி நான் சம்திங் ஸ்பெஷல் மீதி எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் இது உண்மைன்னு புரிஞ்ச கூட இது ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஜெயிக்கிறது அசிமிலேட் ஆகி இந்த உண்மைக்கு ஏற்ப வாழ்க்கையை நடத்த முடிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனாலும் இதுதான் உண்மை இந்த உண்மையை தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்க்கையை நடத்துறது சுலபம் மாதிரி தெரியும் தற்காலிகமாக சௌகரியமாக தெரியும் ஆனால் நீண்ட கால திட்டத்தில் ஒட்டுமொத்த கணக்கில் பார்த்தா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் தனிங்கிற முடிவின்படி எடுக்கப்பட்ட முடிவுகள்லாம் தவறாக போகிறது ஏன்னா உண்மைக்கு புறம்பாக எடுக்கப்பட்ட முடிவு டெக்னாலஜி வேறையா இருக்கு இவன் தற்காலிகமான ஒரு தீர்வு கொடுக்கிறார் அது என்ன ஆகுதுன்னா இரண்டு பல பிரச்சனைகளை கொடுக்கிறது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மெக்கானிக் வந்தாரு சுப்பிரமணியம் ஒரே கம்ப்ளைண்ட் சார் என்ன சார் இருக்கு இந்த ஸ்கிரீன்ல பாருங்க சார் எப்ப இங்க பாருங்க இந்த எக்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா எக்ஸ் பக்கத்துல ஒரு புள்ளி வருது சார் நான் புள்ளி போடவே இல்லை ஆனா புள்ளி வந்துருது டாட் வந்துருது எக்ஸஸ் போட்டு ஸ்பேஸ் கொடுத்தா டாட் வந்துருது எனக்கு அந்த இடத்துல டாட் வரக்கூடாது என்ன பண்றது இவர் தான் கிரியேட் பண்ணவர் அந்த சாப்பிடுறாரு யாரு சுப்பிரமணியம் அப்படின்னு இவர் கேள்விப்பட்டிருக்கிறார் அது உண்மையா புள்ளி பையான்னு தெரியல ஏன்னா அடுத்த சம்பவம் அப்படின்னு இது பாருங்க சார் புள்ளி வந்து எனக்கு புள்ளி வரக்கூடாது இவ்வளவு தானே சார் பிரச்சனை இதுக்கு போய் என்ன செய்ய புள்ளி தானே தெரியக்கூடாது இப்ப பண்ணிடுறோம் ஆமா சார் இவர் பெயிண்ட் டப்பா எடுத்து பெயிண்ட் எடுத்து பூசி விட்டார் அந்த புள்ளி மேல இது எப்படி ஸோ உண்மை எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் தீர்வு இருக்க வேண்டும் அதுதான் சரியான தீர்வு இப்ப புள்ளி தெரியாம பண்றேன்ட்டு அது மேல பெயிண்ட் எடுத்து பூசிட்டு புள்ளி தெரியல பாருங்கன்னா இது என்ன நிரந்தர தீர்வு இப்படிதான் மனிதர்கள் பிரச்சனைகளுக்கு இருக்கிறாங்க உண்மைக்கு உண்மையை கணக்கில் வச்சுக்காம தீர்வு தீர்ப்பு கண்டுபிடிக்கிறாங்க ஒரு தீர்வு எடுத்துட்டு செஞ்சுட்டு தற்காலிகமாக செட்டில் பண்ணிட்டு அப்பா பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதை பார்த்தா வேற பிரச்சனையை கொண்டு வருது அடுத்த தட்டினாக்கா அடுத்து எடுத்து அந்த இப்போ பெயிண்டில் போய் மறைஞ்சிக்கிறது என்ன புது பிரச்சனை அப்படி அந்த இண்டிவிஜுவாலிட்டி இஷ்யூ அதை நீக்குவது தான் சாஸ்திரத்தினுடைய டார்கெட் உண்மையை சொல்ல போனால் கடவுளை கூட புரிஞ்சு கொள்ள முடியும் பல பேர் வந்து கடவுளை புரிஞ்சுக்கிறது கடவுள் ஞானம்ல கஷ்டம் நினைக்கிறாங்க நம்மளுடைய அனுபவத்தில் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஆனால் அந்த ஞானத்துக்கு பிறகு செட்டில் பண்ணி கொண்டு வாழ்வது தான் சிரமம் அது உண்மையிலே சிரமம் எல்லாருக்குமே சிரமம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பார்ட் இதெல்லாம் யாரும் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க நீங்களும் மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியாத இடம் இதெல்லாம் ஞானின்னாக்க உடனே பெரிய இது அதில் ஒன்றும் இது கிடையாது அது கிடையாது அவர் உண்மையிலே பெரிய இதுன்னா பிறக்காமலே இருந்திருக்கலாம் கரெக்ட் அதையே பிறந்து அப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறம் பெரிய இதாகும் ஏன்னா அதுலேயே தெரியுது நீ பெரிய இது கிடையாது இவர் பெரிய இது சார் எட்டு வயசுல வீட்டு விட்டு ஓடி போய் அங்கே திருவண்ணாமலையில் குகையில் போய் உட்காந்துக்கிட்டு நேராக உட்காந்துருந்தார் சார் குகையில் உட்காந்துருந்தார் சார் பாம்பு பள்ளி பூரா கரப்பாம்பூச்சிலாம் கூடு கட்டியிருந்தது சார் அதுக்கு மத்தியில் நேராக உட்காந்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கண்ணை மூடினாலும் திறக்கவே மாட்டார் சார் சாப்பிட்டதே இல்லை சார் ஆறு மாதம் ஸ்ட்ரைட்னா ஸ்ட்ரைட் சார் ஸ்ட்ரைட்டாக இருந்து ஸ்ட்ரைட்டாக இருந்து கடவுளை அடைஞ்சிட்டார் சார் அதனால என்ன இப்போ அதனால அவர் பெரிய இது சார் அவ்வளோ பெரிய இதுன்னா அதே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கடவுள் அவர் ரொம்ப உண்மையிலேயே பெரியதுன்னா இதுன்னா அங்கேருந்து வர்ற வழியிலே கடவுளை அடைஞ்சிருக்கலாம் என்ன அவர் உண்மையிலே பெரிய இதுதான் அதையே ஆறு மாதம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம போய் நேராக உட்காந்து நேராக உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் நேராக உட்காந்துட்டு விடிய விடிய சாப்பிடாம எதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் உண்மையிலே அறிவு இருந்து மூளை இருந்து எல்லாம் உண்மையிலே பெரிய இதுன்னா வர வழியிலையும் ஞானம் அடைஞ்சிருக்கலாம் அதை விட இன்னும் பெரிய இதுன்னா அந்த வீட்டு திண்ணையில எந்த வீட்டு திண்ணையில கேள்வி வந்ததோ அந்த வீட்டு திண்ணையிலேயே ஞானம் வந்திருக்கலாம் கரெக்ட் எந்த ரூம்ல இருக்கும்போது கேள்வி வந்ததோ இவர் உண்மையிலேயே பெரிய இதுன்னா அங்கேயே ஞானம் வந்திருக்கலாம் அப்படி இல்லையே ஏமாத்துறது பெரிய இது சின்ன இதெல்லாம் ஒன்று கிடையாது இதெல்லாம் சும்மா சுற்றி இருக்கிறவங்க பெயிண்ட் அடிக்கிறது அவங்க ஒன்றும் பெரிய இதுன்னு அவங்களுக்குலாம் இந்த இந்த எல்லாம் தெரியும் இதெல்லாம் அவங்க வெளியில பேசுறது இல்லை ஏன்னா இந்த மாதிரி பாடம் நடத்துறது தமிழ் இப்போ நானே இப்போ இங்கே பேசுறதெல்லாம் வெளியில பேசுறேன் அந்தந்த லெவல் வரும்போது பேச முடியும் அந்த நிலைக்கு யாரும் உயரல அதனால பேச முடியல அவங்க அமைதியாக போயிடுச்சாங்க ஸோ இது சும்மா தேவையில்லாமல் பெயிண்ட் அடித்து அதுக்கு கண் வச்சு மூக்கு வச்சு காது வச்சு எல்லாம் திருவிழாவை நடத்தி போய் போய் இது புத்தம் போட்டு விட்றது அவர் பெரிய விஷயம் அதெல்லாம் ஒன்றும் எல்லா இஷ்யூ இருக்கும் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் வாழ்க்கை வேறு கிடையாது சாகிற வரைக்கும் மேனேஜ் பண்ணும் ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்குல்ல ஒருத்தருக்கு கஷ்டமாக எல்லா தொழிலையும் எப்படி அப்படிதான் எல்லா தொழிலையும் ஒரு ஒரு இஷ்யூ ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்கு இன்னொருத்தருக்கு அதே இஷ்யூ கஷ்டமாக இருக்கு அதே போல ஞானிகள்லையும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு வேறு சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் கஷ்டமாக இருக்கும் அது அவங்கவுங்களுக்கும் எது எது பேக்கேஜில் வருதோ இருக்கக்கூடிய திறமைகள் இயலாமைகள் அதை வச்சுக்கிட்டு அந்த இருக்கிற டூல்ஸை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு வாழ வேண்டியதான் ஆனால் அந்த மேனேஜிங் எல்லாம் இந்த உண்மைக்கு ஏற்ப இருக்க வேண்டும் இந்த உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம பார்த்துருக்கோம் சிரவணம் மனநம் தேசனம் கற்றல் கசகரித்தல் நின்றல் அதற்கு தகவல் அப்படி நாம் அதை வச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் கற்றதுக்கு ஏற்ப நிற்க வேண்டியதுதான் இது பேர் தவம் இது பேர் வாழ்க்கை அப்படி இந்த ஞானி நித்திய யுக்தம் ஞானத்தை அடைந்தவன் ஞானி கரெக்டாக ஞானத்தை உடையவன் ஞானி இந்த ஞானி எப்படி இருக்கிறார்னா நித்திய யுக்தா நித்தியம் எப்பொழுதும் எங்கேயும் எல்லா விஷயத்திலும் அப்படி மூணு கால தேச விஷயத்தக கால தேச விஷயத்தினால் இந்த மூன்றினாலும் அப்படின்னா என்ன இவர் வந்து எல்லா யுக்தகா இணைந்து இருக்கிறார் அப்படின்னா எல்லா இடத்திலும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி தன் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி வெளிநாட்டுக்கு போனாலும் சரி சௌகரியமான இடத்துல இருந்தாலும் சரி சௌகரியம் இல்லாத இடத்தில் இருந்தாலும் சரி நண்பர்களுடன் இருந்தாலும் சரி எதிரிகளிடம் சிக்கி கொண்டாலும் சரி வசதியில் இருந்தாலும் சரி ஏழ்மையில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் ஸ்பேஷியல் தேசத்தக எந்த இடத்திலும் அவர் வந்து யுக்தகா இணைந்து இருப்பவர் இறைவனுடன் அந்த சூழ்நிலையையும் தன்னையும் இறைவனுடன் இணைத்து செட்டில் செய்வார் இது தேசத்தினால் அடுத்து காலத்தினால் அதே போல விழிப்பு நிலையிலும் சரி கனவு நிலையிலும் சரி நிகழ்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி இறைவனுடன் இணைந்திருப்பவர் ஆனால் அதே போல கடந்த காலத்திலும் இறைவனுடன் இணைந்திருப்பவர் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு ஆனால் சார் சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கடந்த காலத்துலலாம் அவர் இறைவனோட இணைந்து இருக்கல ஞானம் அடைவதுக்கு முன்னாடி அவரும் அஞ்ஞானி மாதிரி இறைவனோட பிழை பிரிந்து தான் இருந்தார் அவரும் உலகம் வேறு நான் வேறுன்னு சொல்லிட்டு கிருக்கா இருந்தார் அது எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் எப்படி அப்படி பார்த்தா இவர் காலத்தினால் கடந்த காலத்தில் இறைவனோட இதை இணைந்தவரை இல்லை அப்புறம் எப்படி நீ நீங்க நித்திய யுக்தன் அப்படின்னு சொல்ல முடியும் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கடந்த காலத்தில் தான் இறைவனிடமிருந்து பிரிந்து கிறுக்காக சுற்றிய காலத்தை இப்பொழுது சொல்லிவிட்டார் இறைவனின் நியத்தியால் நான் அப்படி இருக்க வேண்டி இருந்தது நான் வேறு இறைவன் வேறு என்று நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டியதே இறைவனுடைய விருப்பம் அதனால் நான் அப்படி இருந்தேன் முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் என்ன கடந்த காலத்தே இந்த பொண்ணுக்குள்ள போட்டாச்சு அப்போ நித்தியம் காலத்தினால் மூன்று காலத்தையும் அவர் இறைவனுடன் இணைத்து விட்டார் அப்போ இனிமேல் வரப்போகும் காலங்களில் இப்பொழுதே இணைத்து விட்டார் வரும் கால காலங்களிலும் இணைக்கும் திறனுடன் சுபாவத்துடன் இயல்புடன் குணத்துடன் இருக்கிறார் ஆச்சா அப்புறம் விஷயத்தினால் விஷயங்கள்னு சொன்ன என்ன தெரிந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் படித்த விஷயங்கள் படிக்காத விஷயங்கள் சம்பவங்கள் குணங்கள் மற்றவர்களுடைய குணங்கள் தன்னுடைய குணங்கள் நிறைகள் குறைகள் வெற்றிகள் தோல்விகள் புகழ் அவமானம் லாபம் நஷ்டம் உயர்வு தாழ்வு நண்பர்களால் நன்மை எதிரிகளால் தொல்லை நண்பர்களால் தொல்லை எதிரிகளால் நன்மை எந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது சூழ்நிலைகள் சம்பவங்கள் கருத்துக்கள் எல்லாவற்றையும் இறைவன் இறைவனுடன் இணைத்து தேசபக்தர்கள் தேச விரோதிகள் நாட்டை நல்லது செய்கிறவன் நாட்டை கெடுக்கிறவன் எதிர்க்கிறவன் எல்லாத்தையும் இறைவனோட செட்டில் பண்ண அது அந்த அங்க ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு அதை கண்டுபிடிக்கும் அதனால தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இறை இறைவனுடைய நியத்திகளில் தவறு நடக்க முடியாது அதை போய் கண்டுபிடிக்கணும் இந்த விஷயத்தை பார்த்தா தவறாக எனக்கு தோன்றுகிறது அது எப்படி தவறு இல்லாமல் இருக்க முடியும் தவறு இல்லைங்கிறது முடிவு புரியுதுங்களா அது எப்படி இருந்தால் கண்டுபிடிக்கணும் நீங்கள் கணக்கு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பல சம் இருக்கும் கணக்கு இடது பக்கம் ஒரு செட்டப் இருக்கும் வலது பக்கம் ஒரு செட்டப் இருக்கும் அது மத்தியில் ஒரு ஈக்குவல் டு போட்டுருக்கும் ரெண்டையும் பார்த்தா இம்மிடியட்டா நமக்கு ஈக்குவலாக தெரியாது இது வேற மாதிரி இருக்கும் இது தெரியும் இருக்கும் உதாரணமாக பார்த்தா ஒரு பெரிய ஈக்குவேஷன் இருக்கு ஈக்குவேஷன்ல ஒரு பெரிய செட்டப் எழுதி ஒரு வாக்கியம் மாதிரி is equal to put cipher போட்டு இது பார்த்து என்ன இது அரை கிலோமீட்டருக்கு லாங்காக இருக்கு இஸ் ஈக்குவல் டு போட்டு சைபர் போட்டு முடிச்சுட்டார் எப்படி எப்படி சார் அதுதான் உனக்கு வேலை எப்படின்னு நீ கண்டுபிடி அதுக்கு பேர் தான் சம் அதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் இது பார்க்கறதுக்கு நீளமா இருக்கு விடையான சீரம் வருது இருக்கு எப்படி நீ கண்டுபிடி அப்புறம் மெத்தட் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இது இப்படின்னா இப்படியா இது இப்படின்னா இப்படியா இது இப்படியா இப்படியா இது ரைட்டில் இப்படியே போனால் பார்த்தா லெஃப்டில் இருக்கிறது ஜீரோ ஆகிடும் அது வந்து செட்டப்பை வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணால் அதனுடைய வெயிட்டை பார்த்தா ஜீரோ ஆகுது ஆனால் அந்த ப்ராசஸ்க்குள்ளே போட்டு போகும் அத்தனை ப்ராசஸை செஞ்சால் அத்தனை அப்ளிகேஷன் கொண்டு வந்தால் அங்கே வைக்க வேண்டிய நியத்திகளை எல்லாம் வச்சு வச்சு வச்சு வச்சு பார்த்தா அது ஜீரோ தான் இருக்கு அப்படி இப்போ இந்த சமன்பாட சொல்லியாச்சு என்ன சமன்பாடு இந்த உலகத்தில் எங்கேயும் எப்பொழுதும் தவறு என்று நடக்க முடியாது நடந்ததில்லை சமன்பாடு சொல்லியாச்சு இப்போ சாதகன் தபஸ்வி இவனுடைய வேலை என்ன அது எப்படி என்று கண்டுபிடிப்பதாரு அது கண்டுபிடிக்கிறது தான் தபஸ் இல்லை சார் அதையும் நீங்களே சொல்லிடுங்க நான் சொல்ல முடியுமா சாம்பிள் கேட்டால் உணர்ந்து சொல்லலாம் இப்போ வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது நீ பார்க்குற கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறத வச்சுக்கிட்டு அப்புறம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி புரிஞ்சுக்க தான் அந்த ஃபார்முலாவெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதான் சில நேரம் சில ஃபார்முலாவே கையில் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஃபார்முலாவை ஒரு ஆச்சரியர் சொல்லி தர வேண்டியிருக்கும் அந்த ஃபார்முலாவுக்கு ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் அந்த ஃபார்முலா நீ அடாப்ட் இணைச்சி பாரு அது ஒர்க் ஆகுது அவ்வளோ அப்படி நித்திய யுக்தகா என்றால் எப்பொழுதும் இணைந்து இருப்பவர் இணைத்து கொள்பவர் இறைவனுடன் தன்னை அப்படின்னா அக்கௌண்ட் செட்டில் செய்பவர் செட்டில் செய்து விட்டார் ப்ளஸ் செட்டில் செய்து கொண்டே இருக்கிறார் இது வந்து எப்பயும் விட்டார் அப்படின்லாம் ஒன்றும் முடிவுலாம் கிடையாது விட்டார் ப்ளஸ் செய்து கொண்டு இருக்கிறார் தான் எல்லா ஞானிகளோட நிலைமையும் இப்படிதான் ஒரு தடவை ஞானம் அடைஞ்சாச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே வேலை இல்லை அவங்க வந்து லோக்கத்தில் செய்கிறது வேலை இல்லை ஆனால் தனக்குள் செய்கிறதுக்கு வேலை இருக்குது மரணம் முறைக்கும் சுவாசிக்க வேண்டியிருக்கு மரணம் முறைக்கும் சாப்பிட வேண்டியிருக்கு அப்போ மரணம் வரைக்கும் தன்னிடமும் அக்கௌண்ட்டை செட்டில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அப்படிதான் இருந்தார்கள் பல பேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கற்றுக்கொண்ட விதத்தை கற்றுக்கொண்ட வரைக்கும் பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல இல்லை சில பேர்லாம் போய் குகையில் உட்காந்துருந்தாங்க குகையில் உட்காந்துருந்தாலும் உட்காந்து இருக்கிறதே ஒரு தபஸ் தான் உட்காந்துட்டு இருக்கிறதே அவருக்கு அந்த விதமான செட்டில்மெண்ட்டு பிடிச்சிருக்கு அப்போ உட்காந்துட்டு இருக்கிறது குகைக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அதுக்கும் உள்ளுக்குள்ள எத்தனையோ விஷயத்த செட்டில் பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தர் இருக்க முடியும் அப்போ உள்ளுக்குள்ள நடக்கிற செட்டில்மெண்ட் இப்போ பெரிய ரிஷிகள் இருந்தாரு வியாசர் இருந்தாரு சுக்கமது ரிஷி இருந்தாரு எல்லாம் வந்து எல்லாம் குகையில போய் இருந்தது இல்லை ரொம்ப கிரேட்டான சயின்ஸ் இவங்கெல்லாம் ஞானிகள் எல்லாம் போதனை பண்ணிட்டு இருந்தாங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் சந்திச்சு அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு உரையாடல் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி பேச பேச செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறதா கேட்க கேட்க செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறதா கற்றல் கற்பித்தல் இதுவே வாழ்க்கை என்று வைத்திருந்தார்கள் அது அவங்க செட்டில் பண்ணிக்கிற விதம் அப்படி இப்படி நித்திய யுக்தம் செட்டில் செய்து கொண்டார்கள் செட்டில் செய்து கொண்டே இருப்பவர்கள் மூன்றிலும் காலத்தினால் இடத்தினால் விஷயத்தினால் இறைவனுடன் செட்டில் செய்து கொண்டிருப்பவர்கள் நித்திய யுக்தகா என்ன எப்படி செட்டில் பண்றது ஒன்னே ஒன்று எதற்கு காரணம் இதை பார்ப்போம் நான் இருக்க காரணம் பார்ப்பவன் பார்க்கப்பட்டது என்ற வேறுபாட்டுக்கு காரணம் நீ அந்த வேறுபாடாக இருப்பதும் நீ இந்த வேறுபாடு காட்சி மாற்றம் ஆனால் நீ சத்தியம் இந்த நீ தான் இங்கே நான் என்ற உணர்வுடன் நீ உன்னை விளக்கிக் கொண்டிருக்கிறாய் இதுதான் செக்கல் மட்டும் வேற ஒன்றும் எப்படி நித்திய யுக்தகா அதுக்கு முன்னாடி நியத்திகளை வச்சு செட்டில் பண்ணிட்டு வரணும் பண்ணிட்டு வந்து கடைசி செட்டில் தேஷாம் அவர்களில் ஞானி இந்த ஞானியானவன் நித்திய யுக்தக நித்தியம் யுக்தன் எப்போதும் இணைந்து இருப்பவர் இணைத்து கொண்டு இருப்பவர் ஏக பக்திர் ஏக பக்திர் அல்லது ஏக பக்தி என்று விசிஷ்யத்தே குறிப்பிடப்படுகிறார் விசேஷமாக சொல்லப்படுகிறார் அல்லது குறிப்பிட்டு காட்டப்படுகிறார் அல்லது பேசப்படுகிறார் நன்றி என்று குறிப்பிடப்படுகிறார் சமுதாயத்தில் பெரியவர்களால் அல்லது இப்படி ஒரு பேர் ஏகபக்தி அப்படின்ட்டு பேர் இந்த ஞானிகள் அவருக்கு என்னப்பா அவருக்கு யாரு ஏக பக்தி அப்படின்னா ஒரு ஒரு பக்தி தான் ஒரு இடத்துல தான் அவருக்கு பக்தி வேறு இரண்டாவது அவர் பக்திக்கு இடமில்லை பக்தி வைத்தல் என்ன புகழ்ந்து பார்த்தல் உயர்த்தி பார்த்தல் பெருமையாக பார்த்தல் இவரை பொறுத்தவரை அப்படி பார்க்கறதுக்கு ஒரே இடம் தான் இருக்கு என்ன இறைவன் இவர் வேற எதையும் ஒரு பெரிய அரசியல்வாதி சார் இவர் தெரியுங்களா இவர் மூணு நாட்டுக்கு சேர்த்து இவரை வந்து பிரதமராக ஆக்கிட்டாங்க ஓஹோ அவரும் பெரிய ஆளுக்கு இவர் தெரியுங்களா இவர் பத்து பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஓஹோ ஏன்னா நீ பெருமையா நினைச்சிட்டு சொல்ற அப்பெல்லாம் இவர் என்ன பாக்குறாரு ஓ இறைவன் வந்து இப்படி ஒரு வருஷம் இருக்கு இப்படி ஒரு நிலை பண்ணிட்டு இருக்காரா சரி அவரை பொறுத்தவரை எல்லாமே இறைவன் இறைவன் இறைவன் எதை சொன்னாலும் சாக்கடையை பார்த்தாலும் இறைவன் ஆயிடுச்சு ரோஜா பூவை பார்த்தாலும் இறைவன் ஆயிடுச்சு அப்போ இதில் வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் அறிபவன் கேள்விப்படுவோம் காதால் கேட்பவன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க இறைவன் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்குள்ளே வந்து பெருசு சின்னதெல்லாம் சும்மா பேச்சுக்குதான் தான் அதனால் வேறு எதையும் உயர்த்தி பார்ப்பதில்லை வேறு எதையும் உழுந்து பார்ப்பதில்லை வேறு எதையும் பெருமையாக பார்க்க முடிவதில்லை ஏன்னா இந்த பெருமைகளின் எல்லாம் இறைவனுங்கிறத பார்த்த பிறகு வேற ஒன்றுலையும் அது அதனுடைய பெருமைன்னு பார்க்க முடியாது அது வேணா அவர் சொல்லலாம் இந்த இந்த டப்பா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் ஆனால் அவனுக்கு தெரியும் இதனுடைய புகழ்முறைகள் எல்லாம் அவருக்கு தான் அவர் தான் இப்படி இருப்பது அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது அதனால உள்ளுக்குள்ள அப்படி பார்க்கிறார் ஆனால் அவர் வந்து ஏக்க பக்தி அவருக்கு பேர் ஏக்க அப்படின்னா ஒன்று பக்தின்னா நமக்கு பக்திங்கிற வார்த்தைக்கு பார்த்துட்டோம் அப்போ ஒன்றில் பக்தியை உடையவர் ஒரே பக்தியை உடையவர் ஒன்றில் பக்தியை உடையவர் அதனால வேற எதுக்கும் மனசு டைவெர்ட் ஆகிறது எதை பார்த்தாலும் அவர் ஈஸ்வர புகழாக பார்த்து விடுகிறார் எந்த விஷயத்தை பார்த்தாலும் சரி அது ஈஸ்வர புகழ் எந்த நபரை பார்த்தாலும் ஈஸ்வர புகழ் எந்த காலத்தையும் அவர் ஈஸ்வர புகழ் அப்படியே பார்க்கிறார் அப்படின்னு ஏக்க பக்தி யார் இவரு இந்த ஞானி இந்த ஞானி ஏக்க பக்தி என்று விசேஷமாக குறிப்பிடப்படுகிறார் பேசப்படுகிறார் அறிந்து கொள்ளப்படுகிறார் புரிந்து கொள்ளப்படுகிறார் அப்படின்னு நம்ம அவரை ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் பிரியோ ஹி ஞானினக பிரியோ அப்படின்னா பிரியக இவர் வந்து பிரியக எவர் இந்த ஞானினக பிரியக அகம் பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அப்படி அந்த பாதம் முடியுதா அடுத்த பிரபாவத்தில் வந்து அகம் சச்ச மமப்பிரியகன்னு ஆரம்பிக்குதா அதில் வந்து இந்த அகம் கொண்டு வந்து இங்கே போடணும் எங்கே முதல்ல அகம் பிரியக அப்படி ஆக்சுவலாக அந்த அகமுக்கு அப்புறம் ஒரு கமா போடணும் அதோட இந்த பக்கம் வாக்கியம் முடியுது சச்சம் மம பிரியகங்கிறது அடுத்த பாட்டு ஆனால் இந்த செய்யுள் வடிவத்துக்காக இந்த அகங்கிறது போய் நாலாவது பாதத்தில் உட்காந்துருக்கு அந்த அகம் ஆக்சுவலாக மூன்றாவது பாதத்திற்கு உரியது அப்படி அந்த அகம் எங்க வரணும்னா பிரியகவுக்கு முன்னாடி வரணும் அகம் பிரியக அப்படின்னா நான் மிகவும் பிரியமானவன் யாருக்கு அத்தியர்த்தம் பிரிய ஓ அத்தியர்த்தம் தேவம் அத்தியர்த்தமும் அங்கே வந்துடும் அத்தியர்த்தம் அகம் பிரிய அத்தியர்த்தம்னா மிக மிக மிக மிக அப்படின்னு அர்த்தம்னா அடைய அடையப்படுவது அத்தியர்த்தம்னா மிக மிக அடையப்படுவது அதாவது மிக மிக இஷ்டமானது இறுதி லட்சியமானது அத்தியர்த்தம் அத்தி அர்த்தம் அத்தியர்த்தம் ரொம்ப ரொம்ப கடைசி பிரியம் இதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சதுட்டு ஒன்றும் இல்லை பிரியங்களில் பிரியம் அது பேர் அத்தியர்த்தம் அகம் அத்தியர்த்தம் பிரியகா நான் மிக மிக பிரியமானவன் நான் மிக மிக பிரியமானவன் அப்படின்னா என்ன ரொம்ப பிடிக்கும் யாருக்கு ஞானி ஞானினக இந்த ஞானிகளுக்கு ஞானி ஞானி நகா ஞானி நகங்கிறது பண்மையில் இருக்கு ஆறாவது வேற்றுமையில் இருக்கு அப்படி ஞானிகளுக்கு நான் மிக மிக மிக பிரியமானவன் அப்படின்னா அவங்க என்ன தவிர வேற எதையும் நாடுறதில்லை தேடுறதில்லை பெருமையாக நினைக்கிறதில்ல என்னையே பெருமையாக பார்க்கிறார்கள் நான் தான் அவர்களுக்கு மிகவும் இங்கே தான் அர்த்தம் இந்த ஹீங்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு அகம் அகம் ஹி பிரியக நான் தான் அவர்களுக்கு மிக மிக பிரியமானவன் அகம் ஹி அப்படி அகம்ங்கிறது ஒன்றாவது வார்த்தை ஹி ரெண்டாவது வார்த்தை அகம் ஹி அத்தியர்த்தம் மூணாவது வார்த்தை பிரியக நாலாவது வார்த்தை ஞானினக அஞ்சாவது வார்த்தை இப்படி போட்டால் சரியா போடணும் அகம் ஹி அத்தியர்த்தம் பிரியக ஞானினக நான் தான் மிக மிக பிரியமானவன் இந்த ஞானிகளுக்கு அப்படி அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு சச்ச ச அப்படின்னா அது ஆக்சுவலாக சகன்னு அர்த்தம் சக அவர் சச்ச அப்படின்னா அவரோ அல்லது அவரும் அப்படி மம எனக்கு அவரும் எனக்கு பிரியக மிகவும் பிரியமானவர் இப்போ அவரும் போட்டு விட்டார் ஞானிக்கு என்னை பிடிக்கும் எனக்கும் அவரை பிடிக்கும் ஏன்னா ஒரு ஒரு எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் ஒருத்தர் குழந்தைய ரொம்ப பிடிக்குது ஒரு குழந்தைய ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குது அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பான்னு சுற்றி இருந்தா அந்த அப்பாவுக்கு இயற்கையாக அந்த குழந்தை பிடிச்சி போயிடுது யார் குழந்தைகள் இல்லை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம் யார் தன்னிடத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறானோ இந்த சுப்பிரமணிக்கு அவர் மேலே ரொம்ப பிரியமாயிடும் கரெக்ட் அப்படி இந்த ஞானி எப்பொழுதும் என்னுடன் நித்திய யுக்தனாக இருப்பதால் எனக்கும் அவரை பிடிச்சு போயிடுது அதனால் நானும் அவருடன் இருக்கிறேன் அவருக்குள் இருந்து நானும் அவருக்கு அவருக்கு அருள் செய்து கொண்டு நானும் அவருக்குள் பிரகாஷித்துக் கொண்டு அவருக்கு அவைலபிளாக இருந்து கொண்டு அவருக்கு பிரியமாக அவர் அவர் எனக்கு பிரியமானவர் அப்படின்னா நான் அவருடன் இருக்கிறதுல எனக்கும் சந்தோஷமா இருக்கு அவரும் எனக்கு பிடிப்படி அவரும் என்னையும் அவருக்கு பிடிச்சிருக்கு அவரையும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சச்ச அவரோ அவரும் மம எனக்கு பிரிய பிரியமானவர் அவர்களுள் அவர்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடமே ஒன்றுவிட்ட வேறொன்றை சாராமல் சாராமல் பக்தி செய்கின்ற பக்தி செய்கின்ற ஞானியான பக்தன் பக்தன் மிகவும் மிகவும் சிறந்தவன் சிறந்தவன் ஏனெனில் என்னை தத்துவ ரீதியாக அறிகின்ற ஞானிக்கு நான் மிகவும் இனியவன் மிகவும் அவன் அவனும் அவனும் எனக்கு எனக்கு மிகவும் மிகவும் இனியவன் இனியவன் <laughs> சரி பரவாயில்ல வேறொன்றை சாராமல் பக்தி செய்கின்ற அப்படின்லாம் இல்லை வேறொன்றிலும் பக்தி பக்தின்னா என்னங்கிறதுல பிரச்சனை அதனால இவங்க வந்து வேற ஒன்றையும் சாராமல்னா குடும்பத்தை விட்டுட்டு படத்தை விட்டுட்டு வேற ஒன்றையும் சாராமல் அப்படியே கத்திட்டு அப்படின்னு குடும்பத்துல கடவுளை பாரு பணத்துல கடவுளை பாரு குடும்ப புகழ அவர் புகழப்பாரு நல்லவங்களுடைய புகழ அவர் சிறப்பாப்பாரு கெட்டவனுடைய கெட்டத்தன்மையை அவருடைய சிறப்பாப்பாரு முடிஞ்சு போயிடுச்சு அப்புறம் என்ன சாறுதல் சாராமல் இருத்தல் சாறுதல்னே கிடையாது ஏற்றல் தான் எங்க அறிவில் ஏற்றல் தான் அறிவில் ஏற்றுக்கொண்ட சாறுதல் சாராமல் தேவையில்லை இதெல்லாம் என்னன்னா எப்படியாவது இந்த படிக்கிறவங்களை உட வைக்கணுங்கிறத ஒரு குறி வேற ஒன்றும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு டென்ஷன் இருக்கு எப்படியாவது இவனை விட்டுட்டு வர வைங்க எப்படியாவது விட்டுட்டு வர வைக்கணும் ஆசிரமத்துக்கு வர வச்சுருந்தோம் ஆசிரமத்துக்கு வர வைக்கிறது தப்பு கிடையாது கடைசி காலத்துல வர வைக்கணுமா அப்போ இருபது வயசுல வர வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு தான் சார் பேசுறேன் அப்ப சரி அறுபது வயசுல வர்றதுக்கு இருபது வயசில் பேசுற நீ உண்மையிலே பெரிய அறிவாளி தான் இருபது வயசில் என்ன செய்யணும் அதை பேசப்பா இப்போ அதை பேசல நீ அறுபது வயசுல எதுக்கு பேசி என்ன பண்ணுறது விட்டுட்டு வர வைக்கிறதுலேயே எனக்கு பேச தெரிஞ்சது அதை நான் அதை பேசுறேன் என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒண்ணு பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல ஸோ Look <laughs> <clears throat> तेषां ज्ञानी तेषां ज्ञानी नित्ययुक्तः नित्ययुक्तः एकभक्तिर् एह एह इल एक विशिष्यते विशिष्यते प्रियो हि प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् ज्ञानी नोत्यम अहम सच अहम सच मम प्रिय मम प्रिय उदारा उदारा सर्वे सर्वे उदारा सर्वे स्थितः सखी सखी युक्तः युक्तः आत्मा आत्मा सही सही युक्तात्मा युक्तात्मा मामेव मामेव अनुत्तमम् अनुत्तमम् मामेव मामेव अनुत्तमम् अनुत्तमम् मामेवानुत्तमम् मामेवानुत्तमम् गतिं गतिं गतिं गतिम् उदाराः சர்வக ஏவ அப்படி ஏத்தே ஏத்தேன்னா இவர்கள் இவர்கள்னா இவர்கள் இந்த நான்கு பேர் உதாராகா உதாராகன்னா ரொம்ப உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் பக்குவப்பட்டவர்கள் சரியான பாதையில் இருப்பவர்கள் முன்மாதிரியானவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் அல்லது சிறந்தவர்கள் தான் அதில் ஒன்றும் இவங்களை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த நாளில் எதுலேயுமே வரலன்னு தான் சிறப்பு கிடையாது அட்லீஸ்ட்டு கஷ்டம் வந்தாலாவது கடவுள் அதுவும் போகலன்னா அப்புறம் என்ன பண்ணுவோம் நீ சரி நல்ல நாளில் நீ நல்லா இருக்கும் பொழுது ஆள் சாமியை நினைக்கல கடவுளை நினைக்கல சாஸ்திரத்தை நினைக்கல குருஜியை நினைக்கல ஞானத்தை நினைக்கல ஓகே போயிட்டு போகுது அட்லீஸ்ட் கஷ்டம் வரும் பொழுது உனக்கு வேறு தீர்வு தெரியாத கூட அப்பயாவது ஈஸ்வரான்னு கூப்பிட தெரியணும் போக தெரியும் அப்பவும் தெரியலன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் சாஸ்திரத்தோட உரி ரொம்ப ரொம்ப கருமையான இந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்க முடியுமா சொல்லலாம் நம்ம நீ இதெல்லாம் சரியில்லை எப்பவும் கடவுளே நடிச்சுட்டு இருக்கலாம் அதுதான் சிறப்பு எத்தனை பேர் நம்ம சொற்பொழிவுல பாக்குறோம் எப்பவும் எப்பவும் ஸோ இந்த வரையெல்லாம் ஒழுங்காக படித்தாதனால தான் நம்ம ஆளுங்கள்லாம் சாமி கூட கும்பிட்றது கிடையாது ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு கஷ்டம் தான் உண்டா போதும் சொல்லியிருக்கிறார் பரவாயில்ல பரவாயில்ல அட்லீஸ்ட் அதுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அது ஆக்சுவலாக இதுதான் அது சிறப்பு இந்து மதத்துடைய சிறப்பு அதனால தான் இங்கே வந்து சட்டம் போடுறதில்லை நீ வழிபாடு செஞ்சவனும் கோவிலுக்கு டேக்ஸ் கட்டி கட்டியவனும் சட்டம் இல்லை ஆனால் மீதி இடங்கள்லாம் சட்டம் இருக்கிறத பார்க்குறேன் காரணம் என்னென்னா ரொம்ப நேர்மை ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருந்தால் இப்படி தான் இந்த கஷ்டத்தை தாங்கிட்டான் ஏன்னா உண்மையை பேச வேண்டியிருக்கு உண்மையை பேசுனா இப்படி தான் கஷ்டம் வரும் தாங்கிட்டேன்னா உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு உண்மையை சொன்னால் அவனுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது அந்த சுதந்திரத்தை அவன் யூஸ் பண்ணலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் அவனுடைய பக்கத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு தெரியாது என்ன பண்ணுவோம்னு தெரியாது அது அவனுடைய ஃப்ரீவில் இந்த இடத்துல நாம் வந்து அவன் எது பண்ணாலும் தாங்க தயாரா அப்படின்னா தான் சொல்லி கொடுக்கணும் நான் அது பண்ணுனா தாங்குவேன் இது பண்ணுனா தாங்க மாட்டேன்னா பெட்டர் சொல்லி கொடுக்காம இரு ஆனால் மாற்றி சொல்லியிருக்காரு அவ்வளவு அட்லீஸ்ட் அவன் புத்தி வர அன்னைக்கு புரிஞ்சுப்பான் அந்த வாய்ப்பையும் நீ மாற்றி சொல்லி கொடுக்கறதுனால கெட்டு போகுது நீயும் கெட்டு போக வேண்டியிருக்கு நீயும் தேவையில்லாம மாற்றி பேசுறது எதுக்கு மாற்றி பேசணும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போ இல்லை சொல்லித்தர நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போ எதையாவது ஒன்று சொல்லு நீயே மாற்றி சொல்லு ஸோ இதெல்லாம் ரொம்ப ட்ரபிள்சம் ஏரியா நம்ம இந்து மதத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் புரியணும் தீர்க்க முடியாது பிரச்சனைனா இன்றைக்கி இருக்கிற சிரமங்களை தீர்த்தல் அதெல்லாம் வந்து இந்த இடத்த புரிஞ்சுதான் தீர்க்க முடியும் இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான் தர்மத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி கட்டமைப்பினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பல பேர் இந்த ஸ்பெஷாலிட்டியை விட்டு விட்டு நானும் மற்றவர்களை போல இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறேன்னு போகிறாங்க அது போல அவ்வளோ சிறப்பு இல்லையா அவ்வளோ சிறப்பு இல்லையா நிச்சயமாக பிரச்சனை இருக்கிறதுனால தானே நம்ம ஆட்கள் அன்றைக்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க ஓவராக பயமுறுத்தாங்க சுதந்திரம் கொடுத்து இருந்திருக்கிறாங்க அப்புறம் நம்ம திரும்ப போய் பயமுறுத்தினா தான் இவங்க வருவோம்னா எதுக்கு பயமுறுத்தணும் அதாவது ஒருத்தரை முட்டலாக்குறதுக்கு மேலே ஒருத்தருக்கு செய்கிற துரோகம் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் அவன்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் திருக்கலாம் தப்பு கிடையாது கையை கால விட்டுங்க தப்பு கிடையாது நீங்கள் என்னமோ துரோகம் பண்ணுங்க தப்பு கிடையாது அதை விட பெரிய துரோகம் முட்டாளாக்குறது அது செய்யக்கூடாது அட்லீஸ்ட் நம்ம ஞானத்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவனுடைய தவறு அவன் தவறு செய்யறதுக்கு தவறாக புரிந்து கொள்வதற்கு நாம காரணமாக கூடாது அது மிகப்பெரிய பாப்ப காரியம் அதனால நேர்மையாக சாஸ்திரம் பேசுறது இது யார் பேசுறான்னு நமக்கு தெரியல இது கிருஷ்ணர் சொன்னாரா வியாசர் சொன்னாரா இதெல்லாம் எனக்கும் தெரியாது நூல்ல இருக்கு இது சாஸ்திரம் இது வேத சம்பந்தமான விஷயத்தை பேசுகிறது அப்புறம் இடையில சஞ்சயர் வேற பேசுறாரு இது கிருஷ்ணருடைய கருத்தா சஞ்சயருடைய கருத்தா வியாசருடைய கருத்தா இதெல்லாம் கேட்டா எனக்கு தெரியும் சாஸ்திரத்துல இருக்கு இந்த வரி சரியான வரி நேர்மையான வரி அவ்வளவு வியாசரனுடைய கருத்துன்னு நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் ரைட் அப்புறம் இந்த கிருஷ்ணர் வந்து இறை அவதாரமா இல்லை ஞானியா இதுவும் எனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நானும் ஒன்றும் பார்த்துட்டுலாம் வரல அதையும் நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை ரொம்ப நேர்மையான வார்த்தை ரொம்ப ரொம்ப தெளிவான வார்த்தை இதை பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து வளர்ந்தா போதும் இதை பிடிச்சுக்கிட்டு வளர்ந்தா போதும் இதை பிடிச்சுக்கிட்டு போதனை பண்ண போதும் அந்த அளவுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டே போகும் ஏன்னா உயரட்டும் சரியான பாதையில் உயரட்டும் அவசர தீர்வுக்கு தேவை கிடையாது ஆனா இந்த வரி நம்ம குழந்தையா இருக்கும்போது சொல்ல முடியாது சாதனங்கள்ல அப்ளிகேஷன் ஏரியாவுடைய மாஸ்டரா இருக்கும் சரி சாதனங்களை டிசைனராக இருந்தால் பார்த்தாரு சாதனங்களை சாதனங்களை மெக்கானிக்காக <coughs> இருந்தால் பார்த்தாரு அப்ளிகேஷன் ஏரியாவிலையும் ஒருத்தர் எக்ஸ்பர்ட் ஆகும் அப்ளிகேஷன் ஏரியா என்னென்ன இந்த சாதனத்தை எங்கே எப்போ எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னு இருக்கு இப்போ இதை உடனே முட்டாள்கிட்ட போய் சொன்னால் அவன் உடனே அவன் பக்குவத்தை பார்க்கணும் அந்த இடத்துல எவ்வளோ சொல்லணும் குழந்தை மாதிரி அறிவு இருக்கிறவங்கட்டையும் குழந்தைகிட்டயோ நம்ம வந்து பல விஷயத்த பேச முடியாதுன்னா சொல்லாமல் அல்லது இதுக்கு புறம்பு இல்லாமல் பேசு அப்போ நீ சும்மா தேவையில்லாமல் இது மாற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்படிதான் மொழிபெற்று போனோம் போதனைகள் பண்ணும்போது ஓகே அப்படி ஏத்தே சர்வகா இவர்கள் அனைவரும் உதாராக சிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு இன்னொரு இவர் சொல்லாத ஒரு கவுண்டர் பாயிண்ட் புரியுது அதை புரிஞ்சுக்கிட்ட போதும் நம்மளும் எம்ஃபசைஸ் பண்ணி போட்டு குழப்பிக்கவோ யார்கிட்டயோ ஆரோக்கியம் பண்ணுறதும் தேவையில்லை ஏன்னா அப்படின்னா இந்த நான்கு பேரை தவிர்த்த நிலையில் இருப்பவர்கள் உதாரணர்கள்னு சொல்ல முடியாது சிறப்பானவர்கள்னு சொல்ல முடியாது உனக்கு நம்பகமானவர்கள்னு சொல்ல முடியாது நல்ல மாடல்கள்னு சொல்ல முடியாது நம்பிக்கை கூடியவர்கள்னு சொல்ல முடியாது நம்பி அவர்களை தொடர அவர்களது கருத்துக்களை ஏற்க அவர்களை முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு வாழ அதெல்லாம் தகுதி உள்ள இடம் கிடையாது நாளில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அப்புறம் இன்னும் ரொம்ப பக்குவப்பட்டவன் மிகச்சிறந்த உயர்வை விரும்புபவன் அவனுக்கு எது நம்பகமான இடம் அப்படின்னா இந்த நாளிலே ஞானி என்ன அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் நித்திய யுக்தன் அது மட்டும் இல்லை அவர் எனக்கு பிரியமானவர் நானும் அவருக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ இருக்கிறதுல உயர்ந்த இடத்த தான் அதையும் பிடிக்க முயற்சி பண்ணணும் பிடிக்க முடியலையா அட்லீஸ்ட் மீதி மூணில் எங்கேயாவது ஒரு இடத்த பிடிச்சிவா அங்கே நீங்க இரு ஆமாம் அதை தவிர நம்ம சொசைட்டியில் பெரிய மாடல்கள்னு பார்க்கக்கூடாது வீதி சொசைட்டியில் நம்ம உறவு கொள்ள வேண்டி இருக்கிறது மக்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்காக இந்த நாலு கேட்டகரியில் எங்கேயும் வராதவங்க மட்டும் நம்ம பேச வேண்டியிருக்கு தொடர்பு வச்சுக்க வேண்டியிருக்கு அல்லது குடியிருக்கிற இடத்துல அக்கம் பக்கத்தில் உதவி கொள்ள தான் வேண்டியிருக்கு இந்த இந்த சாவியை கொஞ்சம் வச்சுருங்க வீட்டுக்காரி வந்தாலும் கொடுத்துருக்கேன் சொல்ல தான் வேண்டியிருக்கு இந்த நாளில் எதுலையுமே அவர் வரல ஆனால் இதுக்காக நம்ம அவங்கள்ட்ட வச்சுக்காதீங்க இந்த மாதிரி உதவி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வச்சுக்க பல நேரங்களில் ஆட்சியில் இருக்கிறவங்களே இந்த நாளில் எந்த கேட்டகரியிலையும் வராதவங்களே இருக்கலாம் அவர் நிறுவனத்துக்கு கீழே நான் வாழ வேண்டியிருக்கு எனக்கு ஏதோ ஒரு ஃபைல் பாஸ் ஆகணும்னா அவர்கிட்ட போக வேண்டியது பேச வேண்டியிருக்கு இதெல்லாம் டீல் பண்ண வேண்டியிருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா பண்ணு ஆனால் எந்த காரணத்திலும் அவர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ளாதே அவர்களை உயர்வாக பார்க்காதே அவர்களே புகழ்ந்து பேசிவிடாதே நாக்க அப்படி பேசினாலும் பெட்ரோல் போட்டு கழுவிட்டு உடனே ஏன்னா நீ பேசுகிற நேரம் வேற ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பான் உனக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிருக்கலாம் இவங்கெல்லாம் உயர்வு கிடையாதுன்ட்டு ஆனால் இன்னொருத்தன் கா கேட்டுக்கிட்டு இருந்தானா அவன் என்னன்னா உண்மை நம்பிடுவான் அவன் வாழ்க்கையை அழிஞ்சு போகிறதுக்கு அது ஒரு ஹேத்துவாக போயிடுவான் அவங்கள பார்த்துக்கிட்டு போயிடுவான் அவங்களுக்கு ஃபேனாக போயிடுவான் அப்போது அவன் ட்ராக் தப்ப போய் என்னை திரும்ப வருவான்னு தெரியாது அப்போ நம்ம எதை உயர்த்தி பேசணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்போ உயர்த்தி பேசினாலும் இல்லை இந்த வரிசை அதனால தான் அந்த வரிசைப்படி எடுத்திருக்கேன் நான் ஒன்றாவது வார்த்தை மூணாவது வார்த்தை ரெண்டாவது வார்த்தை நாலாவது வார்த்தைன்னு பார்த்தோம் எங்கே பதினாறு தான் அப்போ வந்து ரெண்டாவது வரியில் ஆர்த்தோ ஜிக்யாசோ அர்த்தார்த்தின்னு பதினாலாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் அதாவது மூணாவது பாதத்தில் சொல்லியிருக்கிறார் இதில் செய்யுளுக்காக அப்படி வைக்கப்பட்டுள்ளது இதனுடைய வரிசை கிரமம் என்னன்னா ஒன்று ஆர்த்தன் ரெண்டு அர்த்தார்த்தி மூன்று ஜிக்யாசு நான்கு ஞானி அல்லது ஒன்று ஞானி அப்படின்னு ரிவர்ஸில் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் ஒன்று ஞானி ரெண்டு ஜிக்யாசு மூன்று அர்த்தம் நான்கு ஆர்த்தங்கள் ஸோ இதுதான் கிரமம் இந்த கிரமத்தில் இந்த கிரமத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேச்சு வழக்கில் வச்சுக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போதோ உறவினர்கள்ட்ட பேசும்போதோ நண்பர்கள்ட்ட பேசும்போதோ அதாவது நம்மை இருப்பவர்கள்ட்ட நம்ம பேசும்போது பழகும்போது இந்த தராதரம் மாற்றி நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேசிடக்கூடாது பேசினா அவர்களை குழப்பி விட்டுவிடும் அவர்களும் அப்புறம் வந்து தவறான மார்க்கத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க பல இடங்களில் ப்ரையாரிட்டியும் கண்டுபிடிக்க தெரியும் ஏன்னா எல்லாமே நல்லதுன்னு இருக்கும் எல்லாமே முக்கியமானதாக இருக்கும் அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு அதுக்குள்ள ப்ரையாரிட்டி தான் கண்டுபிடிக்க வேண்டும் அதுக்குள்ள எது நல்லது எல்லாமே நல்லது நாலு விஷயம் நல்லது இருக்குங்கிறப்போ எனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்குங்கிறப்ப இந்த நாலுல எது நல்லதுன்னு பார்க்க வேண்டும் அதுக்காக இந்த ஆர்டர்லாம் தேவைப்படுது அப்படி ஏத்தே சர்வகா உதாரா இவர்கள் அனைவரும் சிறந்தவர்கள் தான் ஆனாலும் தூ அப்படின்னா ஆனாலும் எங்க இருக்கு தூ அடுத்த பாதத்துல இடுக்க முடிஞ்சிட்டு இருக்கு துவாத்மைவ அப்படிங்கிறதுல தூ ஆத்மா ஏவ அந்த தூங்கிறது இந்த இடத்துல என்னன்னா ஆனாலும் ஆனாலும் கூட அப்படி ஆனாலும் கூட ஞானி இந்த ஞானியானவன் ஆத்மா என்ன ஆத்மா ஆத்மானா தன்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய உயிர் இந்த இடத்துல ஆத்மானா உயிர்னு பொருள் அதாவது சில இடத்துல எல்லாம் ரியல் மீனிங் நம்ம போக முடியாது அதனுடைய ரியல் போக போகக்கூடாது அது சும்மா ஒரு புகழ்ச்சிக்காக பேசுறவங்க புகழ்ச்சிக்காக பேசுற இடத்துல வந்து நம்ம ரியாலிட்டி போயிடக்கூடாது இந்த பொண்ணு முகம் நிலா மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் கவிதை எழுதுனா உடனே நிலா மாதிரி அந்த பொண்ணு முகம் வந்து ரொம்ப கரடு முரட்டாக ஸ்ட்ராங்கா இருக்கும் பாறையால் வந்து இடிச்சாலும் ஒரு உடையா அப்படின்னு அர்த்தம் எழுதுங்க அந்த சொன்னால் அது எவ்வளவு சொல்கிறாரோ அவ்வளவு எடுத்துக்கணும் அப்படி இந்த இடத்துல வந்து அவர் வந்து எனக்கு உயிர் அப்படின்னு சொன்னால் உயிர் மாதிரின்னு புரிஞ்சுக்கிறான் இவர் தான் உயிர் அந்த ஞானி செத்து போயிட்டா கடவுளுக்கு உயிர் போயிடுச்சு தான் இருக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப ஸ்வரூபம் அப்படின்லாம் சொருப்பம்னு ஆத்மாங்கிற வார்த்தைக்கு அது டைரக்ட் மீனிங் ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தத்தில் இல்லைன்னு தெரியும் ஆத்மா அந்த ஞானியோ எனக்கு உயிர் உயிருங்கிறத நம்ம எதுக்கு சொல்கிறோம் ரொம்ப பிரியம்னு சொல்கிறதுக்கு சொல்கிறோம் தான் அதுக்கு மேலே ஒண்ணும் கிடையாது அச்சோ ஹல்வாவா எனக்கு ஹல்வாண்டா உசுரு சார் அப்படின்னா என்ன ஹல்வாவை வந்து அப்படின்னா செத்து போயிடுவாங்க அப்புறமா ஹல்வாண்டா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படி ஞானித்தோ ஆத்மா ஏன இந்த ஞானிக்கோ இந்த ஞானியோ எனக்கு உசுறுப்பா அப்படிங்கிறாருன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கு மேலே ஒன்றும் அர்த்தம் அர்த்தம் மே மதம் இப்படி தான் என்னுடைய மனம் மத்தம்னா இந்த இடத்துல மனம் அப்படின்ட்டு பொதுவாக மத்தம்னா கருத்து கொள்கைன்னு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல மத்தம்னா அப்படிதான் என்னுடைய மனசு அவரை நான் உசுரா பார்க்குறேன் இதுதான் என்னுடைய மனம் செட் நான் இப்படி தான் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மே மதம் இப்படி தான் நான் இப்படி தான் என்னுடைய மனசு எப்படி ஞானின்னா எனக்கு ரொம்ப உசுறு ரொம்ப ரொம்ப பிரியம் என்னால் அவரை விட்டு கொடுக்க முடியாது எந்த காலத்திலும் நான் அவரை கண்டுக்காமல் போகிறதோ கைவிடுறதோ அவரை விட்டு பிரியறதோ பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்கிறதோ இப்படிலாம் ஞானி விஷயத்தில் என்னால் முடியாது எப்போவுமே அவர் வந்து என்னுடைய உசுறு அந்த அளவுக்கு நான் அவரை வந்து கேர் பண்ணேன் இது எதுக்காகன்னா ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று அது ஞானி எப்போ பார்த்தாலும் இறைவனாகவே பார்க்கறதுனால இறைவன் அவர்கிட்ட போகிறதுக்கு வழி இல்லை வழி இல்லாமல் சிக்கிட்டு இருக்கிறார் அப்படி எப்பொழுதும் அவருக்கு அவைலபிளாக இருக்கிறேங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா இப்படி சொல்றதுக்கு காரணம் ஸோ இது ஒரு புகழ்ச்சி இப்படி புகழ்ந்து பேசும்போது தான் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை வரும் எடுத்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா இப்படி புகழ்ந்து பேசணும் கற்றுக்கணும் எப்பயுமே தகுதி உள்ள விஷயங்களை புகழ்ந்து பேசும்போது மற்றவர்கள் ஃபாலோவர்ஸ் ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும்னு ஒரு விருப்பம் வரும் ஏன்னா இது தகுதி உள்ள இடம் வர தகுதி உள்ள இடம் நம்ம வந்து அந்த இடத்த புகழ்ந்து பேசலைன்னாலும் நாம் அவங்களுக்கு செய்கிற ஒரு நஷ்டம் ஏன்னா அவனுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆசை வராமல் போயிடும் அப்போ உலகத்தில் ஒருத்தருக்கு எல்லா சக்திகளும் ஆசையை தூண்டிக்கிட்டு இருக்கு என்ன வாங்கிட்டு போய் என்ன வாங்கிட்டு போய் இந்த கடை சேரீ வாங்கு இந்த கடை பேனா வாங்கு இந்த பிராண்டு பென்சில் வாங்கு எல்லா ஆளுக்கு ஒரு ஆசையை தூண்டிகிட்டு இருக்கான் அப்போ அப்போ சாஸ்திர போதக்கர் அல்லது முன்மாதிரியாக வாழ்பவர் அல்லது இறை அவதாரம் அல்லது ஒரு ஞானி அல்லது ஒரு பக்தன் அல்லது விஷயம் தெரிந்த பக்குவப்பட்டவன் யாரா இருந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து தூரம் இருப்பவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆசையை ஏற்படுத்த வேண்டும் அது ஒரு உதவி சகாயம் அவ்வளோதான் இது வந்து விளம்பரம் நோய் தம்பட்டம் அடிச்சுக்கிறதுனா கணக்கு கிடையாது தம்பட்டம் அடிச்சுக்கிறதுனா வேற அது பொய்யை வந்து பெரிய உண்மை மாதிரி பூதாகரமாக்குறது உள்ளதை சொல்கிறது ஒரு விட்டால் போதுமான அளவுக்கு வார்த்தைகளில் அதை புகழ்ந்து பேசுதல் இந்த தன்மையும் தேவையானது இது எதற்குன்னா புகழ்ந்து பேசும்போது ரெண்டு காரியம் நடக்கும் ரெண்டுமே முக்கியமானது ஆனால் கிருஷ்ணர் வந்து எதுக்காக பேசினார்னு நமக்கு முடியாது இருக்கிறமே நம்ம பேசிக்கணும் இது ஒன்று உயர்ந்த விஷயத்தை உயர்த்தி பேச பேச பேசுபவனுக்கு ஒரு நன்மை என்னன்னா அந்த விஷயத்தில் மனசு வந்து தெளிவாக கன்ஃபார்ம் ஆகும் இன்னும் கொஞ்சம் அப்படி இப்போ ஞானிகளை உயர்த்தி பேசுறதுனால அவருக்கு வந்து எந்த நன்மையும் கிடையாது டீட்டெயிலாக அவருக்கு தெரியுமா அவர் ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார் தெரியுமா என் பாருப்பா இப்படி நடந்துட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு நம்பவே முடியல அப்படின்னு நான் அவருடைய அந்த ஒரு விஷயத்த நான் வந்து உயர்த்தி பேசுறேன்னா இன்னொரு முறை அதே போல ஒரு நெருக்கடி வரும்போது அந்த நெருக்கடியில் மீளும் பொழுது சிரமம் வரும்போது அந்த சிரமத்தை ஜெயிக்க எனக்கு சக்தி கிடைக்கும் அந்த ஒரு டீட்டெயிலா ஒருத்தருடைய சிறப்புகளை நீங்க பேசி பேசி பேசி பேசி பாருங்க அந்த விஷயத்துல உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்துடும் அவ்வளவு தூரத்தை நடந்து போனாருப்பா நினைக்கவே இல்லை அவர் தூரம் நடக்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு போறாரு எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி நெருக்கடி வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அந்த தூரத்தை நீங்க நடக்கிறது ஈஸியாக போயிடும் ஏன்னா அதை புகழும் பொழுதே அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும் அதனாலதான் தகுதி உள்ள இடங்களே நம்ம வந்து ஒன்றாவது நிலை ரெண்டாவது நிலையெல்லாம் பார்த்தோம் அந்த புகழ்ந்து பேசுதல் ஒரு புண்ணியத்தை கொடுக்கிறது அப்படின்ட்டு பலன் எப்பயுமே ரெண்டு பலன் இருக்கு பலன்கள்ல ஒன்னு திருஷ்ட பலன் ஒன்னு அதிருஷ்ட பலன் திருஷ்ட பலன் இந்த பிரிவில் நீங்க அந்த தூரத்தை ஈஸியாக கடக்க முடியும் அதிருஷ்ட பலன் என்ன இன்னொரு பிரிவில் நீங்க பிறந்து அந்த தூரத்தை கடக்க வேண்டியிருக்கும் பொழுது இந்த மாதிரி சக்தி கிடைக்க ஒரு ஞானியோ ஒரு மாடலோ உங்களுக்கு கிடை இருப்பாங்க கண் முன்னாடி அன்னைக்கு நீங்க பார்த்துட்டு ஈஸியாக கடந்துருவீங்க அது அதிருஷ்ட பலன் ஸோ இந்த பிரிவிலும் அடுத்த பிரிவிலும் நன்மை தரக்கூடியது அந்த மாதிரி புகழ்ந்து பேசுது அதனால அப்போ வந்து நமக்கு விளக்க சொல்ல வாய்ப்பு இல்லை சுருக்கமாக சொல்லியிருக்கோம் இப்போ விளக்க சொல்லி அப்படி இது வந்து புகழ்ந்து பேசுதல் நன்மையை தரக்கூடியது அந்த நன்மையை வேண்டுபவன் அப்படி புகழ்ந்து பேச வேண்டியது எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் உயர்வுகள் இருக்கிறதோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் ரெண்டு விதத்தில் புகழ்ச்சி ஒன்று ஒட்டுமொத்த புகழ்ச்சி இன்னொன்று விளக்க புகழ்ச்சி ஒட்டுமொத்த புகழ்ச்சின்னா என்ன அவர் ரொம்ப நல்லவர் சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் ஆமா அவர் பாடம் நடத்தி போனீங்களே எப்படி இருந்தது பாடம் சூப்பர் சார் ஐயோ சரி என்ன சொன்னார் ஐயோ அவர் சொன்னது எல்லாம் சூப்பர் சார் சரி என்ன சொன்னார் என்னெல்லாம் உலகத்துல சூப்பராக எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சார் அதுக்கு மேலே ஒண்ணுமே இல்லை இது ஒட்டுமொத்த புகழ்ச்சி அப்புறம் டீட்டெயில் விளக்க புகழ்ச்சி அப்படின்னா ஒன்னு ஒன்னா எடுத்து விளக்கணும் அது ரெண்டுலேயுமே ஒரு நன்மை ஒட்டுமொத்த புகழ்ச்சியில் அவனுக்கு நேரம் இருக்கும் ஸோ அவனை போட்டு ரொம்ப போர் அடிக்க கூடாது விளக்க புகழ்ச்சியில் பேசுனவனுக்கும் கெட்டவனுக்கும் இன்னொரு நன்மை கிடைக்குது அந்த பாயிண்ட்ஸை பேசும்போது ஒரு ஒரு விஷயத்தையும் பேசும்போது அந்த மைண்ட் அவனுக்கு அந்த விஷயத்தில் ட்ராவல் பண்ணி அதில் ஃபார்ம் ஆகிடுது அந்த விஷயத்தில் உறுதியாகுது அப்படி ஒட்டுமொத்த புகழ்ச்சி விளக்க புகழ்ச்சி இந்த ரெண்டையுமே ஒருவர் செய்ய பழக வேண்டும் தன்னுடைய நன்மைக்காகவும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் அப்படி இவர் பல இடங்கள்ல இந்த புகழ்ச்சியெல்லாம் பண்றதை நம்ம பார்க்குறோம் அர்ஜுனனை புகழறாரு குந்தி புத்திரனே கௌந்தியே அப்படின்னு சொல்லி குந்தியையும் புகழறாரு இடையில இடையில அப்படியே பல விஷயங்களை புகழறாரு இங்க ஞானியை புகழறாரு வேற இடத்துல பக்தர்களை புகழறாரு அப்படின்னா அப்படி விளக்கமாகவும் அவர்களுடைய மெரிட்ஸ் சிறப்புகளை கண்டுபிடித்து பேச தெரிய வேண்டும் இதுவும் சாதனம் நம்மை பண்படுத்தும் சாதனம் அப்படின்னு பழக வேண்டும் இவர் அதை கையாண்டு காட்டுறாரு இவர் எதுக்காக கையாளுறாரு நமக்கு தெரியாது கிருஷ்ணர் ஆனால் அவர் அதை காட்டுறாரு நம்மளை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா நம்ம கத்துக்கிறதுக்காக அவர் புகழறார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து அவர் அவரை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக அவர் புகழறார் அப்படின்னு நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா என்ன நான் அப்படி பார்த்தோம்னாக்க எனக்கு எடுக்க வேண்டிய நஷ்டம் லாபம் நஷ்டமாயிடும் அதனால் நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இப்படி புகழ்கிறார் புகழ்ச்சி உடையது இதில் ஒரு ஞானி எனக்கு உசுருன்னா ஞானி தான் உசுறு அப்படின்லாம் உசுறு உடனே அது என்ன ஒரு மீனிங் சொல்கிறது லிட்டரல் மீனிங்க்கு போயிடக்கூடாது வேர்டு மீனிங்க்கு போயிடக்கூடாது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இயல்பான சுவாவங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அனுபவம் ஞானித்து ஆத்மா ஏவ மேமத்தம் மேமத்தம்னா இது இப்படி தான் நான் இப்படி தான் என் மனசு ஆஸ்திதः சஹி யுக்த ஆத்மா ஸ்தித ஸ்திதன நிலை பெற்ற அப்படின்ற அர்த்தம் உறுதியான ஒன்று நிற்கும் இது வந்து ஸ்தா அப்படிங்கிற வேர் சொல்லிருந்து வருது ஸ்தான்னா நிற்றல் அப்படி அது இந்த ஸ்தாங்கிற வார்த்தையிலேருந்து நம்ம நிறைய வார்த்தை பார்க்குறோம் ஸ்தானு தூண் தூண்கிற வார்த்தை அதுலேருந்து ஒரு ஸ்தானுன்னு சொன்னால் ஒரு தூண் ஏன்னா அது உறுதியாக நிற்கிறது அப்புறம் இன்னும் சில வார்த்தை இதில் இருக்கு இங்கிலீஷில் ஸ்டால் ஸ்டால்னா நிற்கிறது ஸ்டேஷன் நிற்கும் இடம் ஸ்தா அப்படின்னா நிற்றல் ஸோ இந்த வார்த்தை அப்படியே மாறி எங்கெங்கே போய் அப்படி சுற்றி வந்துடும் அப்படின்னு நமக்கு தோணுது ஒரு வேலை அப்படி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஸ்தாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஸ்தாங்கிறத ஸ்திதக அப்படின்னா நிற்பவன் நின்றவன் உறுதியானவன் நிலை பெற்றவன் அப்படி ஆஸ்திதக அப்படின்னா ஆக்கர்ஷேட ஸ்திதக அப்படின்னா மிக மிக உறுதியானவன் நன்கு வேரூன்றியவன் நங்கூரம் பாய்ச்சி நிற்பவன் ஆஸ்திதக அப்படின்னா முழுமையாக இறுக்கி பற்றி நிற்பவன் அது ஆஸ்திதக ஸ்திதக ஆஸ்திதக யார் ஆஸ்திதக சக சக அண்ணா அவன் அவர் எவர் இந்த ஞானி இந்த ஞானியானவர் அப்படி வேரூன்றி நிற்பவர் ஹி அப்படின்னா உண்மையில் ஏனெனில் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அப்படின்னு அர்த்தம் இருக்கு உண்மையில் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து யுக்த ஆத்மா யுக்த ஆத்மா ஆத்மான்னு இந்த இடத்துல ஒன் செல்ஃப் தன்னை தானே யுக்தனாக்கி கொண்டவர் இணைத்து கொண்டவர் பிடித்துக் கொண்டவர் எங்க இறைவனுடன் அல்லது என்னுடன் என்னுடன் யுக்தன் என்னுடன் அவரு இணைச்சிட்டார் பிரிக்க முடியாதபடி இரண்டர கலக்க செய்து வேறொன்றி பற்றி விட்டார் எதனே ஆத்மா அப்படின்னா மனம் தன்னுடைய மனதை ஐக்கியப்படுத்தி விட்டவர் அட்டன் முக்கியமான மனம் சகி யுக்தாத்மா அவரோ யுக்த ஆத்மா ஆஸ்திதக இணைந்த மனதை உடையவர் அப்படி வேறொன்று நிற்கிறவர் அப்படின்னா இணைந்த மனதை உடையவர்னா என்ன எப்போ பார்த்தாலும் இது உடனே சொல்ல நினைக்கிறது எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணனே நினைச்சிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் முருகனையே நினைச்சிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் சிவனே கத்தின்னு கிடக்கிறார் சார் அப்படின்னா பல பேர் எல்லாம் புகழ்ச்சி முறைகளை கேட்டு கேட்டுட்டு அதே மாதிரி பேரை சொல்லிட்டு அதே மாதிரி அந்த உருவத்தை நினைச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா நாராயணா நாராயணா கிருஷ்ணா அது கிருஷ்ணா இது என்ன அவர் ஐயோ என்னன்னா சும்மா பேரை சொல்றதோ சும்மா உருவத்தை நினைக்கிறதோ சும்மா ஒரு உயர்த்தி பார்க்கறதோ மட்டுமே செட்டில் செய்யணும் செட்டில் பண்ண தெரிஞ்சு இதை சொன்னா அதுக்கு அர்த்தம் வேறு உள்ளுக்குள்ள செட்டில் பண்ண தெரியல சும்மா நாள் நாராயணா நாராயணா கிருஷ்ணா கிருஷ்ணா சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ முருகா என்ன சும்மா பேச்சுங்க தப்பு கிடையாது ஏன்னா இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு உதாரணமாக சார் ஏழை இவங்க நாலு பேருமே எனக்கு பிடிச்சவங்க தான் ஸோ அவர் எதுக்கோ சொல்றது சொன்னால் கடவுளுக்கு பிடிச்சவர் தான் சிறந்தவர் தான் தப்பு இல்லை அதே மாதிரி அதோட நின்றுடாத அவர் என் அதாவது தோற்றங்களை வச்சுட்டு நம்ம முடிவுக்கு நீ காப்பி அடிக்கக்கூடாது அவர் உள்ளுக்குள்ள என்ன செய்கிறாருன்னு புரிஞ்சுட்டு நீயும் உள்ளுக்குள்ள செய் செட்டில் பண்ணு எல்லாவற்றையும் ஈஸ்வரான்னு செட்டில் பண்ணுறாரு செட்டில் பண்ணுறதுனால அவருக்கு வந்து ஈஸ்வரான்னு சொல்கிறது இல்லையோ சிவ சிவன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லையோ ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கிறது கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கிறது இல்லையோ அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா உலகத்தில் அவர் வந்து வேற எதையுமே அவர் பா வேற எதுவும் பார்க்க தயாரில்லை உலகத்தை அதனால அவர் ஏதோ ஒரு ஆனந்தத்துல பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு கிருஷ்ணா கிருஷ்ணன் பாடுறாருன்னா அது வேற நீ என்ன உடனே எடுத்துக்கிட்ட ஓ நானும் அப்படின்னா கிருஷ்ண கிருஷ்ணன் சொல்ல போறாரு அப்படின்னு நீ வெளி தோற்றத்தை மட்டுமே காப்பீடு சிறப்பு கிடையாது இது சிறப்பு கிடையாதுன்னா அது வந்து உயர்வதற்கு நல்ல சாதனமாக முடியாது அந்த அர்த்தத்தில் அவர் எப்படி செட்டில் பண்ணுறாரு எதனால் அவரால் இப்படி இருக்க முடியும்னு அவர் அப்ரோச் பண்ணி கேளு அவர் அந்த டெக்னிக் சொல்லி தருவார் அதை கற்றுக்கோ சும்மா மேல் தோற்றத்தை வெளி வார்த்தைகளை மட்டுமே காப்பீடுகிறத நம்ம சொல்ல முடியாது யுக்தாத்மானா பல பேர் என்னென்னு புரியாமல் விளக்கம் சொல்லும்போது இப்படி சொல்லிட்டு வந்து உடனே கேட்டவர்களும் எப்போ பார்த்தாலும் இந்த சாமி பேரை இவருக்கு எடுத்தாலும் சாமி பேரையே சொல்லிட்டு பல பேர் என்னன்னா நெகட்டிவ் ரிசல்ட் ஆகிடுது இதில் என்ன ஆகிடுதுன்னா பல பேர் இது மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ உதாரணமாக சிவபக்தன் ஆகிட்டான் கிருஷ்ண பக்தன் ஆகிட்டான்னு வச்சுக்கீங்களேன் இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு சிவபக்தன் ஆகிட்டான்னா எப்போ பார்த்தாலும் சிவ சிவ சிவ சிவ சிவ சிவன்னு நினைச்சிக்கிட்டு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா குடும்பத்தினுடைய இஷ்யூவை டீல் பண்ணுறது பிஸ்னஸ் இஷ்யூவை டீல் பண்ணுறது இல்லை விட்டுடுறான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் கோயிலில் போய் இருக்க எப்போ பார்த்தாலும் சொற்பொழிவில் போய் இருக்க எப்போ பார்த்தாலும் பஜனை பாட்டிட்டு இருக்கிறேன் நீ என்ன சார் இவன் கோயிலுக்கு போய் கெட்டு போயிட்டா சார் எப்போ பார்த்தாலும் கோயிலில் உட்காந்துட்டு இருக்கா பிரச்சனை பார்த்தா வீட்டில் குஞ்சு கிடக்கு எந்த பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஆகிடும் என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த விளக்கங்கள் தவற போனா இந்த மாதிரி இஷ்யூவை டீல் பண்ணால் அந்த இஷ்யூவில் வர்ற ஒன்று ஒன்று ஒன்று ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் ஈஸ்வரன் சொல்லி செட்டில் பண்ணிட்டு அங்கே ஈஸ்வரனை பார் அவ்வளோ அதான் யுக்த எல்லா பிரச்சனைகளையும் இன்னும் இன்னும் நுணுக்கமாக போக போக அங்கேயும் மனம் இறைவனை விட்டு தடுமாறாமல் இருக்க முடிகிறதா நடக்க முடிகிறதான்னு டெஸ்ட் பண்ணுறது செக் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் வாய்ப்பு நம்மகிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்காதுன்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் இதெல்லாம் எக்ஸாமினேஷன் எது லைஃப் குடும்பம் தொழில் எக்ஸாமினேஷன் பேப்பர் வருது ஒர்க் பண்ணு சால்வ் பண்ணு அப்போ அது ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கோ அப்போ நான் உன்னை நீயே டெஸ்ட் பண்ணி பாரு புடம் போட்டு பாரு ஸோ அப்படி தான் செக் பண்ணுவோம் சும்மா ஒட்டு மொத்தமாக சும்மா சொற்பொழிவு கேட்டுட்டு உடனே சிவ சிவா கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ட்டு போயிட்டே இருந்து இஷ்யூலாம் பெண்டிங்கில் கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா இது ஒரு கருத்து இது ஒரு சித்தாட வச்சு அதனால இதுதான் சரி அதுதான் தப்புன்னு நான் சொல்ல முடியாது என்ன இவர் சொல்லிட்டார் இவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு இவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டப்போ நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியாது அப்போ அப்போ நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அதுதான் நம்ம சொல்ல வர்றது ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் சரி இதுவும் சரிங்கிறப்போ இந்த ரெண்டுத்துல எது ரொம்ப சரி அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்போ நான் நினைக்கிறேன் இது ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன் அதனால இன்னொருத்தர் சொல்லுவார் அதுதான் ரொம்ப சரிங்க அவர் அப்படி சொன்னார்னா நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவேன் என் தரப்பு ஆர்குமெண்ட் இது அப்புறம் புரிஞ்சுக்கிறவங்க யார் எதை எப்படி முடியுதோ அது ஒரு பேசுறது தான் சரின்னு புரிகிறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது இந்த செவரு பேசுறது சரின்னு புரிஞ்சுக்கிறவங்க இந்த செவரு பேசுறது புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் இதில் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் வேற தீர்வு கிடையாது ஏன்னா இவர் சொல்லிட்டாரு நாலு பேருமே எனக்கு சேர்ந்தவர்கள் ஆனால் நான் எதை வச்சு ஆரோக்கியம் பண்ணுறேன்னா அவர் சொல்கிறாரு ஆனாலும் கூட அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு இதை நான் பயன்படுத்திக்கிறேன் என்ன ஞானித்து ஆத்மா ஏவ மேம்பட்டும் ஆனாலும் இந்த நான்கு பேர் இந்த ஞானியானவர் எனக்கே உசுறு அப்படின்னு சொல்றாரு அந்த வச்சுக்கிட்டு ஆர்குமெண்ட் வர என்ன ஆர்குமெண்ட் அவர் ப்ரையாரிட்டி வச்சு அவரும் பேசியிருக்கிறாரு அதனால ப்ரையாரிட்டி வச்சு நாமளும் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் ஆர்குமெண்ட்டை கொண்டு வர முடியும் அவ்வளோதான் அதனால நான் கொண்டு வர்றேன் அப்படி இவர் வந்து ஆஸ்தித்தக உறுதியாக இருப்பவர் யுத்த ஆத்மா இணைந்து இருப்பவர் இணைத்துக் கொண்டிருப்பவர் இதை மனதை ஆத்மான இந்த இடத்துல நீங்கள் பாருங்க இந்த வார்த்தைகள் வந்து இடத்துக்கு ஏற்ப பொருள் புரிஞ்சுட்டா புரியும் இல்லைன்னா சிக்கலை மாட்டிப்போம் இதே மேல் வரியில் ஒரு வரி தான் ஆச்சு அதுவும் போன பாதம் ரெண்டாவது பாதத்துல ஞானித்து ஆத்மாங்கிறப்ப இந்த ஞானி தான் எனக்கு உசுறுப்பா அப்படின்னு சொல்லும்போது உசுறுனாலும் நம்ம அங்க வந்து புகழ்ச்சிக்கான வார்த்தைன்னு காட்டிட்டோம் இங்க வந்து ஆத்மான இம்மிடியட்டா அடுத்த பாதத்திலேயே ஆத்மான மனம்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறாரு இங்க வந்து நம்ம உசுருன்னு எடுத்துக்க முடியாது யுக்த ஆத்மா இணைந்த மனதை உடையவர் ஏன்னா இணைந்த உயிரை உடையவர்னு பொருள் கொடுக்க முடியாது ஏன்னா உயிர் ஏற்கனவே இணைஞ்சுதான் இருக்கு அது ரியாலிட்டி இணைய வேண்டியது மனம்தான் உயிரை போய் கடவுள்கிட்ட இணைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அது இணைஞ்சுதான் இருக்கு மனம் தான் இணையாம இருக்கான் மனம் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போறான் அப்போ இணைந்த ஆத்மான்னு சொல்லும்பொழுது மனம்னு அர்த்தம் இருக்கு உயிர்னு அர்த்தம் இருக்குங்கிறப்ப இப்போ எந்த அர்த்தத்தை எடுக்க முடியும் மனம்ங்கிற அர்த்தத்தை தான் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா இணைந்தன்னு கொடுக்குது அப்போ இவருக்கு தான் மனம் இணைந்து இருக்கிறது ஏன்னா பல பேருக்கு இணையாமல் இருக்கு உயிர்னு பார்த்தா அஞ்ஞானிக்கும் இணைஞ்சதா இருக்கு ஞானிக்கும் இணைஞ்சதா உயிரே அற்ற ஜடப்பொருளும் கடவுளோட இணைஞ்சு தான் இருக்கு அதனால அந்த அர்த்தத்தை இங்கே கொடுக்கறதுக்கு முடியாது நம்ம அப்போ இந்த இடத்துல மனம்னு குறிப்பிட்டிருக்கு அப்போ இதுல தான் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுறவங்க குறிப்பாக இந்த ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டு மொழிகள் நம்ம நாட்டு மொழி சுபாவம் மொழின்னு ஒன்று இருக்கு மொழியினுடைய சுபாவம்னு ஒன்று அது மொழியினுடைய சுபாவம் வந்து ஈஸி கிடையாது அது ரொம்ப கஷ்டம் அதுலேயே ஊறி ஊறி ஊறி ஊறி இருந்தால் தான் கலாச்சாரம் தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ளே அப்படி வளர்ந்து அதுக்குள்ளே மூழ்கி வளர்ந்தால் தான் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கி வளர்ந்தால் தான் அது புரியுது மொழியினுடைய இயல்பு சுவாவம் அப்போதான் அது புரியும் இதெல்லாம் புரியாமல் மொழி மொழியினுடைய சுபாவம் சுபாவம் தெரியாமல் வெறும் மொழியை மட்டும் கற்றுக்கொண்டவர்கள் மொழி பெருக்கும் பொழுது நம்ம மாட்டிப்போம் ஏன்னா அவங்க இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்குன்னு தெரியாமல் எதையாக ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வந்து ரொம்ப சிரமமாக அப்படி ஒட்டுமொத்தமாக இந்த பாதத்தை கன்க்ளூட் பண்ணிடலாம் என்ன முடிவு பண்ணிருக்கோ சக அவர் சகஹி அவரோ மொத்த ஆத்மா இணைந்த மனதை உடையவர் அப்படி மனதை இணைத்து இணைத்து இருந்து கொண்டு ஆஸ்திதக வேரூன்றி நிற்பவர் ஆலமரம் போல ஆலமரம் என்ன வேறும் ஒன்றி நிற்கிறது தலையும் ஒன்றி நிற்கிறது <laughs> வேறும் ஒன்றி இருக்கு கிரிப் அவர் வளர்ந்து போன மரத்தினுடைய கிளை தலையில் திரும்ப போய் விரும்பி அசைய முடியாதபடி எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ட்ராங் எந்த புயலும் ஒன்று பண்ண ஒன்றும் பண்ண முடியாது இந்த நிலைக்கு பேர் தான் என்ன ஆஸ்தித்த நிலை வேரூன்றி நிற்கிறார் ஓகே எங்க சார் வேரூன்றி நிற்கிறார் எதில் வேரூன்றி இருக்கிறார் எதை பிடித்து கொண்டிருக்கிறார் எதை பற்றி இருக்கிறார் அப்படின்னா மாம் ஏவர் மாம்னா என்னை மாம் ஏவ என்னையே இப்ப இப்போ சொன்னதுக்கெல்லாம் இந்த கனெக்ஷன் வச்சுக்கோங்க என்னையே உறுதியாக பற்றி இருக்கிறார் யார் சார் நீங்க கத்திம் கத்திம் நான் நான் யாருன்னு கேட்டியா நான் தான்ப்பா கத்தி நான் ஒன்றும் ஆயிரத்தில் உண்டு கிடையாது அப்படி யார் நீங்கள் பெரிய நீங்க நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டரா சீஃப் மினிஸ்டரா சயின்டிஸ்டா ப்ரொஃபஸரா அப்படின்னா இந்த ஆயிரம் பேர்ல ஒண்ணு கிடையாதுப்பா நான் தான் கதி கத்தினா என்ன கத்தினா இறுதி அடைக்கலம் இறுதி புகழிடம் முடிவு முடிவுகளின் முடிவு நீ வாழ்க்கையில எதெல்லாம் உனக்கு கத்தின்னு சொன்னா அந்த கத்தியை என்னதான் சார்ந்திருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோ நீ சொல்லலாம் பணம் தான் எனக்கு கத்தின்னு அந்த பணமே என்னை சார்ந்து இருக்கிறது நீ சொல்லலாம் பதவிதான் உனக்கு கத்தின்னு அந்த பதவியே என்ன இந்த பதவிக்கே நான் கத்தி நீ அது அங்கே போனதான் தெரியும் இப்போ தெரியாது உனக்கு நீ அங்க பதவிக்கு போனதுங்கிறது தான் தெரியும் இந்த பதவியில் இருந்தும் நீ வந்து நிர்கத்தியாக இருக்கிறாய் ஆக இருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அப்புறம் தான் இன்னொரு கத்தியை நீ தேடுவேன் அப்படி நீ எதை அடைந்தாலும் அந்த இடத்தில் இருந்து கொண்டு நீ வேறு கத்தியை தேடுகிறாய் அங்கே நீ நான் கத்தின்னு சொல்லாமல் இருக்கலாம் வேற ஒன்று கத்தின்னு சொல்லலாம் ஓகே நீ போய் பாரு அங்கிருந்து நீ வேற ஒரு கத்தியை தேடுவேன் சரி எந்த இடத்துக்கு போனா சார் நான் இனிமேல் அடுத்து எனக்கு என்ன கத்தின்னு தேட மாட்டேன் அப்படின்னா நீ என்ன கத்தின்னு சொல்லிப்பாரு அதுக்கப்புறம் நீ வேற இடத்த தேட வேண்டி இருக்க முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் டிராவல் முடிஞ்சு போயிடுச்சு என்னை நீ முடிவாக ஏற்றால் அதனால கத்தின் இந்த கதியை நான் தான் இறுதி புகலிடம் நான் தான் இறுதி அடைக்கலாம் அப்படி மாம் ஏவ கதி என்னையே கதியை என்ன பண்ணா யுக்த ஆத்மா இணைஞ்சிட்டான் ஆஸ்திதன் வேரூன்றி நிற்கிறான் அந்த கதி எப்படிப்பட்ட கதி அனுத்தமா கதிம் அனுத்தமா இந்த கதி வந்து அனுத்தமா அனுத்தமானா என்ன உத்தமான்னா பெட்டர் அது பேர் உத்தமா அப்படின்ட்டு பெட்டரபிள் கேன் பி பேட் பெட்டர் அது உத்தமா சிறப்பிக்க பட பட முடியக்கூடியது அது பேர் உத்தமா இந்த இடத்துல உத்தமம்னா உத்தமம்னா உயர்ந்தது உத்தமா அப்படின்னா உயர்ந்ததாக ஆக்கப்பட முடியக்கூடியது உத்தமா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ல இந்த வாக்கிய இந்த வார்த்தைக்கு அப்படி பொருள் மாற்றம் வருது இதுதான் சம்ஸ்கிருதத்துடைய ஒரு பெரிய சிறப்பு உத்தமம்னா உயர்ந்தது உத்தமான்னு சொன்னா இதை வந்து சிறப்பு ஆக்க முடியுமா முடியாதான்னு பார்க்கணும் சிறப்பு ஆக்க முடியும்னா அது பேர் உத்தமா சிறப்பு ஆக்க முடியாதுன்னா இதை இதுக்கப்புறம் சிறப்பு ஆக்க முடியாது அப்படின்னா அது பேர் அனுத்தமா உத்தமா அனுத்தமா இதுக்கு மேல அதை சிறப்பாக்க முடியாது அப்படின்னா என்ன ஏற்கனவே சிறப்பினுடைய உச்சத்துக்கு போயாச்சு இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் அதை சிறப்பாக்க முடியாது அல்லது இதை விட சிறப்பான நிலைன்னு உங்களுக்கு கிடையாது அதுக்கு அந்த நிலை பேரு அழுத்தமா ஸ்டேட்டஸ் நிலை அப்போ அழுத்தமா கதி இந்த கத்தி நான் தான் கத்தி இந்த நான்கிற கத்தி எப்படிப்பட்டதுன்னா அழுத்தமா கத்தி இதுக்கு மேல இந்த கத்தியவும் சிறப்பிக்க முடியாது பெட்டர் பண்ணுறதுக்கு ஒண்ணும் கிடையாது சிறப்பாகிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அல்லது இதை விட சிறப்பான ஒரு கத்தியையும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா என்ன நம்ம தமிழ் வார்த்தை நிகரற்ற அவன் ஒப்பற்ற அது அனுத்தமா அனுத்தமாம் அந்த அனுத்தமமானதை கதியினை என்னை அப்ப இந்த மூணும் எங்க வருது எனக்கு வருது அனுத்தமமான கத்தியான என்னை என்ன பண்ணிடுறான் யுக்த ஆத்மா பிடித்து கொண்டவன் அப்புறம் ஆஸ்திதக அதில் வேறொன்று இருப்பவன் யாரு சககி அவன் அவன் இப்படி இருக்கிறான் யாரு இந்த ஞானி இந்த எல்லா இந்த எல்லா வார்த்தைகளும் இந்த ரெண்டு பாதம் சேர்ந்து என்ன ரெண்டாவது போதத்துக்கு ஞானி ஞானியை பற்றி விளக்குகிறார் ஏன்னா ஞானியை பற்றி அங்கே வந்து ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டார் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாம பேசுகிறாரா தெரியல கொஞ்சம் அளவுக்கு அதிகமான வார்த்தை மாதிரி இருக்கு அது உண்மையான வார்த்தையாக கூட இருக்கலாம் அவர் மனசாட்சிக்கு ஆனால் அவர் பேசியிருக்கிறார் அது ரொம்ப உயர்ந்த புகழ்ச்சி ஞானியோ எனக்கு உசுருப்பா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது நாள் ஏன்னா அவர் இப்படிலாம் என்னையே உயர்ந்த கத்தியை நிகரற்ற ஒரு அடைக்கலத்தை அவர் பிடித்து கொண்டார் பற்றி கொண்டார் உறுதியாக பற்றி கொண்டார் அதனால அந்த உறுதியாக பற்றி கொண்டார் அப்புறம் இதுதான் அவர் மனசுல என்ன இருக்குன்னா நானும் தான் இறுதி புகழிடம்னு அவர் சொல்லிட்டார் என்னை தவிர வேற அடைக்கலம் கிடை